பகவத்கீதை ஐந்தாவது வகுப்பு ஜூன் இரண்டு ரெண்டாயிரத்தி பதினாலு இரண்டாவது அத்தியாயம் இரண்டாவது ஸ்லோகம் ஸ்ரீ பகவானுவாச்ச ஸ்ரீ பகவானுவாச்ச குதஸ்த்வா குதஸ்த்வா கஷ்மலம் கஷ்மலம் இதம் இதம் விஷமே விஷமே சமுபஸ்திதம் சமுபஸ்தி स्थितं तिरुपतिं कुतस्त्व कुतस्त्वा ऋष्मलं लक्ष्मणम् इदम् इदं विषमे विषमे समुपस्थितं समुपस्थितम् अनार्य अनार्य जुष्टं जुष्टम् அஸ்வர்கியம் அஸ்வர்கியம் அகீர்த்திகரம் அகீர்த்திகரம் அர்ஜுன அர்ஜுன அனாரியம் அனாரியம் அனாரிய அனாரிய ஜுஷ்டம் ஜுஷ்டம் அஸ்வர்கியம் அஸ்வர்கியம் அகீர்த்திகரம் அகீர்த்திகரம் அர்ஜுன அர்ஜுன ஸ்லோகம் क्लैब्यं वैव्यं मा मा स्मगमः स्मगमग पार्थ पादर नैतत् नैतत् त्वयि त्वयि उपपद्यते उपपद्यते திருமதி ஸ்லோகம் அதிபரி क्लैब्यं क्लैब्यं मास्म मास्म गमः पार्थ गमः पार्थ न न एतत् एतत् त्वयि त्वयि उपपद्यते उपपद्यते क्षुद्रं क्षुद्रं हृदय हृदय दौर्बल्यं दौर्बल्यं त्यक्त्वा त्यक्त्वा उत्तिष्ठ उत्तिष्ठ परन्तप परन्तप क्षुद्रं क्षुद्रं हृदय हृदय दौर्बल्यं दौर्बल्यं त्यक्त्वा त्यक्त्वा उत्तिष्ठ उत्तिष्ठ परन्तप परन्तप அப்போ இதுக்கு ரெண்டுக்கும் பொருள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வார்த்தைக்கு வார்த்தை ஒரு தடவை பார்த்தா நல்லது ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிப்போம் ஒன்றாவது ரெண்டாவது ஸ்லோகம் ஸ்ரீ பகவான் உவாச்ச ஸ்ரீ பகவான் உவாச்ச உவாச்சன பேசினார் கூறினார் இந்த உவாச்சங்கிற வார்த்தையே சில நேரம் கேள்வி கேட்கறதுக்கும் உவாச்ச பதில் சொல்கிறதுக்கும் உவாச்ச அந்த உவாச்சங்கிற வார்த்தையை வந்து பேசினார் அப்படின்னு அர்த்தம் அப்போ இந்த இடத்துல பகவான் சொன்னார் அப்படின்னு வச்சுக்கணும் இதே அர்ஜுன உவாச்சன்னு வரும்போது அர்ஜுனர் கேட்டார் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் சந்தேகம் கேட்டார் அப்படின்னு குத்தஸ் துவா குத்தஸ் அப்படின்னு சொன்னால் எங்கிருந்து துவா உன்னை கஷ்மலம் எரிந்த கீழான அருவருக்கத்தக்க எங்கன்னு தெரியல பக்கம் முப்பத்தி மூணு ரெண்டாவது ஸ்லோகம் அந்த எப்பயுமே அந்த ஸ்லோகம் நம்பரையும் மைண்ட் வச்சு அப்போ தான் பேசுகிறது ஈஸியாக இது கூட ரெண்டாவது ஸ்லோகம் ரெண்டாவது மூணாவது கஷ்மலம் உத்தஸ்துவா முதல் வார்த்தைக்கு விளக்கம் பார்த்தோம் அப்புறம் கஷ்மலம் அப்படின்னா கீழான அழுக்கு அப்படி கஷ்மலம் இதம் இதம்னா இந்த என்னன்னா இப்போ உங்களுக்கு வந்து குழப்பத்தை குறிப்பிட்டு சொல்றாரு இதம் அப்படின்னு இதம்னா இது இந்த அப்படின்னு அர்த்தம் விஷமே நெருக்கடியான நிலையில் சமுபஸ்திதம் வந்து சேர்ந்திருக்கிறது அனாரிய ஜுஷ்டம் ஆரியர்கள் அல்லாதவர்களுக்கு பொருந்துவது அனாரிய ஜுஷ்டம் அப்படின்னா ஆரியர்களுக்கு பொருந்தாதது ஆரியர் அல்லாதவர்கள் வேணா இந்த மாதிரி குழப்பிக்கலாம் இந்த மாதிரி நீ ஆரியன் ஆரியன்னா இந்த இடத்துல இந்த தவறான கண்ணோட்டம் கிடையாது பிராமணர்கள்ட்டு ஆரியன்னா இந்த சாத்திய சாதன விவேகத்துடன் சாதனங்களை கையாள்பவன் தவமாக வாழ்பவன் அப்படின்ட்டு பொருள் ஆரியன் ஜுஷ்டம் பொருந்துவது அனாரிய ஜுஷ்டம் ஆரியர் அல்லாதவர்களுக்கு பொருந்துவது அஸ்வர்கியம் சொர்க்கத்தை தராது சொர்க்கத்தை தவிர வேற என்னத்தையே கொடுக்கும் நரகத்தை கொடுக்கும் <laughs> வழி வேதனைகளை கொடுக்கும் அதான் அஸ்வர்கியம் அகீர்த்திகரம் அகீர்த்திகரம் புகழை தராதது வெற்றி புகழ்களை தராதது அர்ஜுனா ஏ அர்ஜுனா இது எப்படி உன்னை வந்து அடைந்தது அப்படிங்கிற அடுத்த பக்கம் கிளைபியம் மா ஸ்மகமாக கிளைபியம்னா அந்த பிரயோஜனமற்ற தன்மை கமகன்னா அடைதல் ஸ்மகமகா அடைந்திரு மா ஸ்மகமகா அடையாதே பார்த்த ஏ பார்த்தனே ந இல்லவே இல்லை ஏத்தது இது தொய் உனக்கு உப்பத்தியத்தை பொருந்துகிறது அப்படின்னா உனக்கு இது பொருந்த நைத்தது அப்படின்னா இது அல்ல தொய் உனக்கு உபபத்தியத்தை பொருந்தாது இந்த நைத்ததும் உபபத்தியத்தேவும் கனெக்ஷன் தொய்ங்கிறது இடையில வந்து உட்காந்துட்டு இருக்கு உனக்கு அப்படின்ட்டு செய்யுள்ளெல்லாம் இவர் தான் கொஞ்சம் அது சொல்றதுக்கு சௌகரியமாக பாடுறதுக்கு சௌகரியமாக கொஞ்சம் இடம் மாதிரி உட்காந்துருக்கும் பேசுகிறப்ப நமக்கு வேணுங்கிற இடத்துல வார்த்தையை வைக்க முடியும் அதே பாடலாக எழுதும்போது வேணுங்கிற இடத்துல வைக்க முடியாது இலங்கை கொஞ்சம் இப்படி எப்படி மாறி இருக்கும் <coughs> க்ஷுத்ரம் இழிந்த கீழான ஹிருதய தௌர்பல்யம் ஹிருதயத்தினுடைய இந்த பலகீனத்தை தியக்துவா தியக்துவான்னா தூக்கி எறிந்து விட்டு இதுக்கு இது ஒரு முக்கியமான வார்த்தை நேற்று இதுக்கு பேரலான இன்னொரு வார்த்தை பார்த்தோம் ஞாபகம் இருக்குங்களா அதோட ஒப்பிட்டு பார்த்துக்கிறது நல்லது மனசில் பொருத்திக்கிறது தியாகம் அப்படின்னு ஒரு வார்த்தை பார்த்தோம் தியாகம்னா விடுதல் தியஜ் அப்படின்னு அதனுடைய வேர் சொல்லும் தியஜிலிருந்து தியக்துவா அப்படின்னா விட்டு விட்டு கைவிட்டு விட்டு தூக்கி எறிந்து விட்டு உத்திஷ்ட பரந்தக எழுந்திரு தெக்துவ விட்டு விட்டுன்னா மூன்று நாளும் நிறைய இடத்துல இந்த மாதிரி செய்தல் விடுதல் எல்லாமே மூன்று நாளும்னு பொதுவாக புரிஞ்சுக்கணும் காயின வாச்சா மனசா அப்படிமா அப்படின்னா உடலால் பேச்சினால் மனதினால் மனதினால்னா எண்ணங்களால் அப்படின்ட்டு பொருள் ஸோ இந்த நாளும் தூக்கி எறிந்து விட்டு இந்த அனாரிய ஜுஷ்டத்தை பொருந்தாத விஷயங்களை உடலாலும் செய்யாதே பேச்சினாலும் பேசாதே மனதாலும் நினைக்காதே தூக்கி எறிந்து விட்டு எழுந்திரு பரத்தப்பா அது பரத்தப்பங்கிறதுலேயும் அதே தான் அந்த எதிரிகளை அழிப்பவன் அப்படின்னா இந்த மார்க்கத்திற்கு பொருந்தாத எதிரிகளை அழிப்பவன் மூன்று நாளும் உடல் எதிரிகள் உடலால் அழிக்கப்படுகின்றன பேச்சு எதிரிகள் பேச்சுக்களால் கருத்து எதிரிகள் கருத்துகளால் இவர்களாம் அப்போ இந்த மூன்றிலும் வரக்கூடிய எதிரிகள் மூன்றையும் அழித்துக் கொள்ள வேண்டும் ஒருவன் தன்னை இந்த மார்க்கத்தில் சரியாக வைத்துக் கொள்ள அதில் திறம் பெற்றவனாக இருக்க வேண்டும் இதுக்கு தான் திறம் பெற்றவனாக இருக்க வேண்டும்ங்கிறது தான் நம்ம அந்த நம்ம வகுப்பில் கடைசி நாள் ஒரு சமஸ்கிருத சுலோகம் சொல்லி பார்த்துருக்கோம் பாடல் சொல்லி தைத்திரிய இருந்து குஷலான் ந பிரமதி தவ்யம் குஷலத்தில் இருந்து விலகக்கூடாது அப்படின்னா திறம் பெற்றவனாக ஒருவன் இருக்க வேண்டும் இந்த மார்க்கத்தில் அப்படின்னு ஒரு வாக்கியம் வருது நம்ம வகுப்புல கடைசி நம்ம பார்த்த நிலையில யார் எத்தனை நிலை முடிச்சிருந்தாலும் அதுல கடைசி நிலையில பழைய மூன்றாவது நிலை புதுசுல வந்து ஐந்தாவது நிலை நாலாவது நிலை அதுல கடைசியா வந்து அந்த தைத்திரிய உபநிஷத்து வாக்கியங்கள் பார்க்கணும் அதுல குஷலாம் ந பிரமதி தவ்யம்னு வேற அதுக்கு தான் இவர் சொல்றாரு எல்லாம் ஆயிடுச்சு இப்போ முன்னாடி லாக்காக ஆகாமல் இருந்தது குஷலம் குஷலம்னா திறப்பெற்ற நிலை என்ன பிரமதித்தவியம் அதை விட்டுவிடக்கூடாது விலகிவிடக்கூடாது எந்த திறம்பெற்ற நிலையிலிருந்து இதை பல பேர் விலக சொல்லும் பொழுதெல்லாம் இந்த சாதாரண விஷயத்துக்கு பயன்படுத்திப்பாங்க எது நல்ல தொழில் செய்கிறது நிறைய சம்பாதிக்கிறது ஆஃபீஸை நல்லா மெயின்டைன் பண்ணுறது அது கொண்டு வந்து தப்பு கிடையாது அதுக்காக வந்து வேத வாக்கியத்தை படிக்கிறாங்களேன்னு வச்சுக்க வேண்டியதுதான் ஆனால் இதனுடைய உண்மையான பொருள் சாத்தியத்தை அடையும் சாதனங்களை கையாள்வதில் திறன் பெற்றவனாக இருக்க வேண்டும் அதுதான் சரியான பொருள் அதுக்கு தேவையான பணம் வரணும் அதுக்கு தேவையான தொழில் வேணும் அதுக்கு தேவையான உறவுகள் அதுக்கு தேவையான நகை நட்டு உடைகள் அதுக்கு தேவையான மாதிரி படுக்கை அதுக்கு தேவையான மாதிரி குளியலறை அதுக்கு தேவையான மாதிரி நல்ல சாப்பாடு வைத்தியம் சேமிப்பு குழந்தை குட்டிகள் என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் வேணும் சாத்தியத்தை அடைய அதெல்லாம் நேரடியாகவோ மறைமுகமாகவோ உதவிட்டு குருநாதர் சாஸ்திரம் வழிபாடு கோவில் குளம் தீர்த்த யாத்திரை எல்லாம் அப்புறம் நல்ல ராஜா வேணும் அதனால அரசியல் வேணுமானா அரசியல் வேணும் ஏன்னா நல்ல ராஜா இருந்தால் தான் நம்மளால் நல்லபடியாக சௌகரியமாக வாழ முடியுது எல்லாமே நேரடி அல்லது மறைமுக சாதனம் இவைகளை கையால் பெற்றிருப்பதிலும் கையாளுவதிலும் திறம் பெற்றவனாக இருக்க வேண்டும் அதனால தான் நம்ம பழைய கால சமாச்சாரத்தை பார்த்தா விசாரிக்கிறது குஷலம் விசாரிக்கிறதுன்னு சொல்லுவாங்க குஷலம் விசாரிக்கிறான் கரெக்ட் கரெக்ட் குஷலம் விசாரிக்க போயிருக்காரு அப்படின்னு இதான் குஷலம்னா அவன் வந்து எல்லாத்துலேயும் சௌகரியமாக இருக்கிறானா இதெல்லாம் கடைபிடித்து பயணத்தில் போகிறதுல எல்லாத்துலேயும் எக்யூப்டாக இருக்கிறானா எல்லா எக்யூப்டானா எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இருக்கிறானா குறைவு இல்லாமல் இருக்கிறானா சாத்தியத்தை அடைய தேவையான சாதனங்களுடன் அதை கையாளக்கூடிய திறமையோடு இருக்கானா அவனுக்கு சூழ்நிலை ஒத்து போகிறதா அப்போ பீஸ்ஃபுல்லாக இருப்பான் அப்படின்னா மன நிம்மதியோடு இருப்பான் யாத்திரையில் அதான் குஷலம் இந்த நிலை பேர் குஷலம்னு பேர் ஆனால் குஷலம் விசாரிக்கிறது அப்படின்ட்டு சொல்கிறோம் ஸோ அப்படி குஷலான்னா பிரமதித்தவியம்னு அந்த வாக்கியம் இருக்கு அதனால தான் இந்த பேச்சே வருது நமக்கு அந்த வேதத்தில் உத்தரவு இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம் அதை நம்ம கரெக்டாக கமெண்ட் செக் பண்ணிக்கிறோம் குஷலமாக இருக்காரா அவரு அப்படின்னு ஓகே அப்படி மூன்றினாலும் குஷலமாக இருக்க வேண்டும் அந்த குஷலத்திற்கு இடையூறானவைகளை அழிக்க வேண்டும் அப்படி அழிப்பதில் இவர் எக்ஸ்பர்ட்டுங்கிறதுனால இவர் வந்து பரந்தப்ப அப்படின்னா என்னென்னா அந்த மூணுக்குமே ட்ரைனிங் எடுக்கணும் இது ஒரு முக்கியமான விஷயம் இப்போ சாதாரண மக்கள்லாம் அதிகமான கம்ஃபர்டபுள்னா ஃபிசிக்கல் கம்ஃபர்டபுள் மட்டும்தான் தெரியுது பீதி ரெண்டையும் கண்டுக்கிறது அது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா ஃபிசிக்கல் கம்ஃபர்டபிலிட்டி எல்லாம் ஏற்படுத்தியாச்சு வீட்டுக்கு கடைசியா கேட்டு போட்டு அங்க ஒரு பெரிய நாய் வச்சு போர்டு வச்சாச்சு நாய்கள் ஜாக்கிரதை அது வரைக்கும் அப்புறம் வீட்டுக்கு தனி செக்யூரிட்டி அல்லது ரோட்ல செக்யூரிட்டி காசு கொடுக்க வேண்டியது என்ன பண்ணி எல்லாம் ப்ரொடெக்ஷன் பண்ணியாச்சு ஆனா வெளி திருடன்ட்டேருந்து பாதுகாத்தாச்சு வீட்டுக்கு உள்ள திருட வந்திருக்கா டிவி மூலமா அவன் அதுல நம்ம தலைக்குள்ள புகுந்து பாய்சன் போடுறான் நம்ம தலைக்குள்ள புகுந்து நம்மள்ட்ட இருக்கிற நல்லறிவை எடுத்துட்டு போறான் நம்மகிட்ட ஏதாவது நல்ல வித நல்ல விஷயங்கள எப்பயாவது கொஞ்சம் ஆசை வரும் இன்னைக்கு ஏதோ கோயில் கும்பாபிஷேகம் கட்டுறாங்களாமா டிவியில பார்த்தா நல்லது அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருப்பான் அப்புறம் உடனே அவரோட பேட்டி முதல் படத்தில் நான் இப்படி நடிக்கும் பொழுது அந்த டைரக்டர் தான் எனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தார் அந்த ட்ரெஸ்ஸை எல்லோரும் பாராட்டினார்கள் ஹே ட்ரெஸ்ஸை பத்தி சொல்றப்பா பார்த்துருவோம் <laughs> அவ்வளோதான் யாரோ ஒருத்தன் வீட்டுக்குள்ள திருட வரலாம் அதை நமக்கு கேட்டுக்கே நாய் போட்டாச்சு இங்க வீட்டுக்குள்ள வந்து திருடுறதுக்கு என்ன இப்ப வாட்சா பேச்சினாலும் தொல்லைகள் வருகிறது அதை என்னால் ஜெயிக்க முடியவில்லை ஆனா இப்படி ஒரு நிலைமை அர்ஜுனனுக்கு இல்லை ஏன்னா அவர் பரம்பரை அனாவசிய பேச்சை கேட்க மாட்டார் அவர்கிட்ட யாரும் அவரும் பேச மாட்டார் அப்படி தேவையில்லாத விஷயங்களை விளக்கியவர் அதற்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சிருக்கிறார் ஆமா அதனாலதான் தான் பர தப்ப அப்படின்னா அதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்யணும் அதனால ஒரு பெயினை தாங்கிக்கிட்டு ஜெயிச்சுக்கணும் அப்படின்ட்டு அதான் தப்ப தப்பன்னா எரித்தல் அதே போல இன்னொரு சிக்கலான கஷ்டமான விஷயம் என்னன்னா உள்ளத்தினால் எண்ணங்கள் கூட எது இதற்கு சாதகம் இல்லையோ அது வரக்கூடாது அப்படின்னா என்ன அது ஈஸி கிடையாது அது உடனே இதெல்லாம் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா பல பேர் அப்படி இல்லாதவங்களும் உடனே பிளேம் பண்றாங்க ஈஸின்னு நினச்சிக்கிட்டு அப்படி பிளேம் பண்றதுன்னா குற்றம் சாட்டுறது அப்படி குற்றம் சாட்டுறவங்களுக்கே தெரியாதெல்லாம் கஷ்டம் இல்லை இதெல்லாம் விவரம் தெரியாமலே அடுத்தவங்க குற்றம் சாட்ட வேண்டியது இப்படிலாம் குற்றம் சாட்ட வேண்டிய அவசியம் கிடையாது குற்றம் சாட்டுறது நிறுத்தினா தான் ஒருத்தன் தன்னை தானே சரி பண்ணிக்க முடியும் ஜெயிக்க முடியும் இல்லைன்னா இது ஒரு போர்வை மாதிரி நான் அடுத்தவங்களை குறை சொல்லும்போது நீ ஏன் இப்படிலாம் நினைக்கிற மனசை கண்ட்ரோல் பண்ணுப்பா நினைச்சா உட்காருப்பா அப்படின்னு சொன்னால் நான் அவனுக்கு அட்வைஸ் பண்ணுறேன் ஈஸியாக அட்வைஸ் பண்ணும்பொழுது என்ன ஆகுதுன்னா நான் ஏதோ நான் சரி ஆகிக்கிட்ட மாதிரி என்னுடைய குரல் வந்துருச்சுன்னு வச்சுக்கிங்க அப்படி சொல்லும் பொழுது இதில் என்ன இருக்கு நீ நீ நினைக்கூடாது எதுக்கு கெட்ட புத்தி வருது அப்படி நான் சொல்லும் பொழுது அப்போ என்ன ஆகுதுன்னா வரக்கூடிய சக்தி என்கிட்ட இருந்து நான் அதை சொல்லிட்டேன்னா என்ன தெரியுங்களா ஆகும் நான் போர்வை போத்திட்டேன் அந்த போர்வைக்குள்ளே நான் என்ன வேணாலும் பண்ண முடியும் அப்படி எல்லாம் பிளேம் பண்ணக்கூடாது பிளேம் பண்ணுறது நமக்கு நாமளே பண்ணிக்கிற தொல்லை அப்போ என்ன சொன்னோம் நம்ம இப்போ மனசை கண்ட்ரோல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான் சும்மா நீ ஆசைப்படும் போதும் வந்துடும் அப்படின்னு சொன்னால் நானும் ஓப்பன் ஆச்சு உங்களுக்கும் அப்படிதான் எனக்கும் அப்படிதான் எல்லாருக்கும் அப்படிதான் உடம்புனா உடம்போட பிரச்சனை இருக்கும் மனசு மனசோட பிரச்சனை இருக்கும் பேச்சுன்னா பேச்சோட பிரச்சனை இருக்கும் எனக்கும் இப்போ எனக்கும் யாராவது ஒருத்தர் பேசுனா பிடிக்குது ஏதாவது ஒரு பாட்டு கேட்டால் பிடிக்குது ஏதாவது ஒரு இசை கேட்டால் பிடிக்குது ஆனால் அது அனாவசியம் மோட்ச யாத்திரைக்கு என்ன பண்ணுறது கேட்டால் பிடிக்குது பிடிக்குது கொஞ்சம் கொஞ்சமாக அதை விட்டு வெளியில் வரணும் எது தேவையோ அதோட சந்தோஷமாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வரணும் அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர்றதுக்கு என்ன செய்யணுமோ செய்யணும் மனதாலும் அப்படிதான் எண்ணங்கள் நிறைய வரும் அதை வந்து நம்ம இது அனாவசியம் அனாவசியம்னு ஒதுக்கு முயற்சி பண்ணணும் முயற்சி பண்ணி பண்ணி ஜெயிக்கணும் அந்த அப்படி ஒரு மூன்று நாளும் ஜெயித்தவர் அப்படி ஒரு ஒரு ஆர்ட்டையும் சொல்லித்தரும்போது அதற்கு தேவையான அளவிற்கு அதற்கு தேவையான விஷயங்களில் அந்த மாதிரி ஜெயிச்சாதான் சொல்லி தருவாங்க காயில வாச்சா மனசா அந்த குருநாதர் எதை சொல்லி கொடுத்தாலும் வில்லுன்னா உடனே போன உடனே சொல்லி கொடுத்துட்டு வர கிடையாது அவருக்குன்னு ஒரு ப்ராசஸ் கையில் வச்சிருக்காரு அதில் அந்த பையன் வந்து பாஸ் பண்ணான் பாஸ் பண்ணாமல் சொல்லி தர மாட்டார் அப்படி நிறைய பேர் எங்கே போனாலும் தோற்று போயிடுவாங்க என்ட்ரன்ஸ்லேயே தோற்று போயிடுவாங்க எக்ஸாம்லேயே டெஸ்ட்லேயே கொஞ்ச நாள் இருப்பாங்க தோற்று போயிடுவாங்க வந்துடுவாங்க அப்படி அர்ஜுனன் எங்கெல்லாம் போனாரோ அதெல்லாம் ஜெயிச்சுட்டு வந்தார் போய் கத்துக்காம வந்ததில்லை அதனால தான் இந்திரன் வரைக்கும் போய் அங்கே இந்திரன் யாரோ எங்கே இருக்காரோ நமக்கு தெரியாது ஆனால் அங்கே போகிறதும் கஷ்டம் அல்லது இந்திரன் சொல்லி வியாசர் எதை சொல்கிறாரோ அதுவும் நமக்கு தெரியாது ஆனால் அந்த இடத்துல என்ன பொருள்னா அந்த இந்திரனை அடைவதும் சிரமம் அதற்கு தேவையான பயிற்சிகள் சாதனைகள் தவங்களை செய்ய வேண்டும் அவர்கிட்ட போய் கற்றுக்கக்கூடிய வரப்பிரசாதத்தை அவர்கிட்ட அடையணும்னாலும் நம்ம ரொம்ப குவாலிஃபைடாக இருக்கணும் அப்புறம் தான் அவர் வந்து ஆர்வமாக சொல்லித்தர முடியும் சும்மா வந்ததுனாலே கேட்டதுனாலே ஒருத்தர் சொல்லி கொடுத்துட அந்த நபர் குவாலிஃபைடாக இருக்கணும் அப்புறம் அந்த அப்படிப்பட்ட ஒரு நபரை இவருக்கு பார்த்தா இந்திரனுக்கு என்ன ஆயிடுதுன்னா அடக்கடல இவனுக்கு சொல்லி தராம என்னையா ஒரு பாடம் அவன் சொல்லி கொடுப்பா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னா அர்ஜுனன் வந்து அவ்வளோ அட்ராக்டிவ் பர்சன் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்காருன்னு அர்த்தம் அவருடைய குவாலிஃபிகேஷனை பார்க்கும்போது சொல்லித்தரவருக்கு சொல்லித்தரணும்னு ஆசை வந்துடும் அப்படி இந்திரன் விருப்பப்பட்டு சொல்லி கொடுத்துறாரு எல்லாத்தையும் அந்த அளவுக்கு அர்ஜுனன் வந்து தளத்துல ரொம்ப சிறந்தவர் அந்த இது பேக்ரவுண்ட் இல்லாம எல்லாம் பார்த்தா புரியதில்லை இல்லை என்ன ஒரு காரணம் இன்னொரு பிரச்சனைன்னா பல இடங்களில் இந்த தவம் பற்றி நோட்டிஃபிகேஷன் கிடையாது மகாபாரதத்துலேயும் சரிங்க பகவத்கீதையிலையும் சரி எங்கேயும் குறிப்புகள் இல்லை அந்த கல்வி ஒன்றுக்கும் பின்னால் தவம் இருக்க வேண்டும் இருந்தால்தான் சொல்லித்தரப்பட முடியும் அத்துணையும் இவர் பாஸ் பண்ணாருங்கிறது நேரடியாக இல்லை நம்ம மக்களுக்கு நேரடியாக சொன்னாதான் புரியும் ஆனால் இந்த கண்ணோட்டத்தோட மகாபாரத்தை பார்த்தா அவர்கிட்ட தவம் இருக்கிறதும் அதை பயிற்சி பண்ணி இருக்கிறதும் அதுக்கு பிறகு கல்வி கிடைச்சதும் நமக்கு தெரியுது ஆனால் இந்த சென்டென்ஸை இப்படி ப்ரெசென்ட் பண்ணலை எங்கேயுமே ஏன் அப்படின்னா அன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம நாட்டில் ஒரு படிப்புக்கு போனால் அவர் சொல்லித்தர மாட்டாருன்னு எல்லாருக்குமே தெரியும் டாப்டு ராஜகுருவில் ஆரம்பித்து இங்கே நம்ம தெரும் மூலையில் இருக்கிற குருநாதர் வரைக்கும் அப்படிதான் அன்னைக்கு வீதிக்கு வீதி குருகுலம் இருந்தது அன்னைக்கு வீதிக்கு வீதி குருநாத்தர்கள் பாடசாலைகள் எல்லாம் இருந்தது இந்த கலையெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க அப்போ தகுதி இல்லாதவனுக்கு சொல்லித்தர மாட்டாங்க குருன்னா நம்ம ஏதோ பெரிய சாமியார் நினைச்சிக்கூடாது சும்மா பத்து வீட்டுக்கு ஒரு குரு இருந்தார் அப்புறம் ஒருத்தர் ஒருத்தருமே வாழ்க்கையில் கொஞ்ச நாளாக தான் குருவாக இருந்துட்டு போகணும்னு சட்டம் இருக்குது அதுவும் பார்த்துருக்கோம் அந்த தைத்திரி உபநிஷத்துலேருந்து சுவாத்தியாய பிரவச்சனாபியாம் ந பிரமதித்தவ்யம்னு உத்தரவு இருக்கு அப்படின்னா என்ன கற்றலையும் கற்பித்தலையும் ஒருவன் தன் வாழ்க்கையில் இருந்து விட்டுவிடக்கூடாது சுவாத்தியாய பிரவச்சனம் கற்க வேண்டும் பிறகு தான் கற்றதை சொல்லித்தர வேண்டும் இந்த ரெண்டும் ஒருத்தனுக்கு இருக்கிற டியூட்டி அப்படி பார்த்தா யாருமே சொல்லித்தராம போக முடியாது சொல்லித்தர நீ தள்ளி வைக்கலாம் அட்லீஸ்ட் கடைசி காலத்துலயாவது நாலு பேரை கூப்பிட்டு வச்சு எங்கேயா சொல்லி கொடுத்துட்டு போயிடும் அப்படி உத்தரவு இருக்கு அதனால குருனா யாரோ தனியா ஒரு சம்திங் ஸ்பெஷல் அப்படி இல்லை முடிஞ்சவங்க முடியாதவங்க திறமை இருக்கிறவங்க திறமை இல்லாதவங்க நல்ல பண்பு உள்ளவங்க நல்ல பண்பு இல்லாதவங்க கெட்டவனா இருந்தாலும் சரி அப்பா எனக்கு இது குருநாதர் சொல்லி கொடுத்தாரு நான் இதெல்லாம் கற்றுக்கிட்டேன் ஆனால் என்னால் கடைபிடிக்க முடியல நீ கற்றுக்கோ முடிஞ்சா எடுத்துக்கோ சொல்லி கொடுத்துட்டு போ அவ்வளோதான் இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க குருனா ரொம்ப நல்லவர் நல்ல உத்தம புத்திரன்னு சொல்லிட வேண்டியது முதல் தப்பு அப்புறம் என்னன்னா இவர் உத்தம புத்திரனா இல்லையான்னு பார்க்க வேண்டியது இல்லையா அங்கே நின்றுட்டு பீடி பிடிச்சாரு அப்படின்னா இவர் என்னத்தை பாடம் நடத்துறது நான் என்னத்தை போய் படிக்கிறேன் அப்படின்னு உதிக்கிறாங்க அப்படிலாம் பண்ணக்கூடாது அதெல்லாம் அப்படிலாம் பண்ண என்னைக்குமே எதையுமே பண்ண முடியாது வாழ்க்கையில் ஒரு அப்பா குறை இல்லாதவராக இருந்தால் தான் நான் ஒரு போட்ட சாப்பாட்டை சாப்பிடுவேன் ஒரு அம்மா குறையே இல்லாதவங்கள தான் அவங்க சமைச்சு சாப்பாடு நான் சாப்பிடுவேன்னு ஒரு குழந்தை சொன்னாங்கன்னா எந்த குழந்தை சாப்பிட முடியும் எந்த குழந்தை சாப்பிட உலகத்தில் எந்த குழந்தையும் சாப்பிட முடியாது எல்லாத்தையும் ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருந்துட்டு தான் இருக்கும் அதை சாப்பிட்டுட்டு தான் நம்ம வளர்ந்துருக்குறோம் அப்புறம் அதை சாப்பிட்டு வளர்ந்துட்டு நான் எங்கிருந்து குறை இல்லாமல் இருக்கிறது குறைகளுக்கு இடையில் நிறைகளை கண்டுபிடித்து பிடித்து கொண்டு வளர வேண்டும் ஆமாம் இப்படி ஒரு கொடி படர்ந்து தான் கொடி படர்றதுல எங்கே பார்த்தாலும் அதுக்கு நினைச்ச இடத்துல எல்லாம் பிடிக்கிறது கிரிப் கிடைக்காது கொடியிலிருந்து கொடி என்ன பண்ணுது ஒரு ஸ்ப்ரிங் அனுப்புது அந்த ஒரு கிளை பற்று கம்பியாக அனுப்புது அந்த கம்பிக்கு பற்று கிடைக்கல அது ஆடிட்டு இருக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் வளருது அடுத்த கம்பியை விட்டு பார்க்குது எங்கேயோ பிடிக்கிறதுக்கு ஏதாவது இருக்காங்க அங்கேயும் கிடைக்கல அடுத்த கம்பியை விடுது இங்கே ஏதாவது கிடைக்குமா அவ்வளோதான் எத்தனையோ விஷயங்கள் இயலாமல் இருக்கு ஃபெயிலியர் இருக்கு குறைகள் இருக்கு ஆனா எங்க கிடைக்குதோ அதை பிடிச்சிட்டு வளர்ந்துக்க வேண்டியதுதான் அவ்வளோ இது ஒரு பெரிய மேட்ரே கிடையாது எல்லாருமே நூறு வருஷம் டிக்கெட்டு தாங்க இருக்கிறதுனால சும்மா ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ச்சி பண்ணி போய் சேர்ந்துடக்கூடாது நமக்கு வந்து சாஸ்திரம் குறை இல்லாதது அது போதும் அப்போ சாஸ்திரத்தை பிடிக்கிறேன் இவர் மூலமாக இவரை பிடிக்கல நம்மளும் போதிக்கும் போது அப்படிதான் வச்சுக்கிறோம் யாரும் என்ன பிடிக்க வேண்டாம் யாரும் என்ன பாராட்ட வேண்டாம் யாரும் என்ன பெருசா ஆக்க வேண்டாம் என்னை பெரிய ஆளா நினைக்க வேண்டாம் என்ன பெரிய ஆளா நினைச்சாலே அது எனக்கு வர பிரச்சனை ஏன்னா அப்புறம் நான் இவனுக்காக அந்த பெரிய ஆளுங்கிற ஸ்டேட்டஸை காப்பாத்திட்டு இருக்கணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சாஸ்திரம் உயர்ந்தது நீ சாஸ்திரத்தை பிரிச்சுக்கோ நான் ஒரு மீடியா நான் ஒரு ஸ்பீக்கர் இந்த எண்ணத்தோடு நம்ம சொல்லி கொடுத்தோம்னா நமக்கு பிரச்சனை இல்லை நம்ம தப்பிச்சுக்கலாம் இல்லைன்னா என்னென்னா யாருக்காகவும் வேஷம் போகிற நிலை ஒருத்தருக்கு சேஃப் கிடையாது ஏன் ஊருக்கெல்லாம் வேஷம் போட முடியலன்னு தான் தப்பிச்சு இங்கே சாஸ்திரத்துக்கிட்ட வரும் அடைக்கலம் கேட்டு சாஸ்திரத்துக்கிட்ட வந்து சாஸ்திரத்து பேரில் வேஷம் போட்டு என்ன பண்ணுறது திரும்ப இருக்கிற ஒரு ரெஃப்யூஜியும் ஒரு அடைக்கலத்தையும் வந்து அடமான வச்சுட்டு அப்புறம் உலகத்தில் வேற எதுவுமே இல்லையா அதனால பீஃப் ரேங்க் இது இப்படிதான் இது இப்படிதான் நான் இதில் இப்படி போயிட்டு இருக்கேன் உனக்கு எவ்வளோ முடியும் எவ்வளோ முடியும் பிடிச்சிக்கோ பிடிச்சிக்கோ அவ்வளோ இப்படி ஜெயிக்க வேண்டும் இதுதான் மனதினால் ஜெயித்தல் மனதிலும் இப்படிப்பட்ட எண்ணம் இருக்க வேண்டும் பேச்சுக்களிலும் இப்படிப்பட்ட பேச்சுக்கள் இருக்க வேண்டும் பிசிக்கல் கம்ஃபர்டபிலிட்டி அதையும் அதையும் இதற்கு ஏற்ப வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படி வச்சுக்கிட்டே போனோம்னா கொஞ்சம் கொஞ்சமா நாமளும் பரந்தப்பாயிடும் ஆனால் இடையில வரக்கூடிய வெற்றி தோல்விகள் நல்ல பேர் கெட்ட பேர்லாம் பத்தி கவலைப்படக்கூடாது அதை பத்தி கவலைப்பட்டோம்னா அடுத்தவங்களுக்காக வேஷம் போட வேண்டியாயிடும் கவலையப்படக்கூடாது நமக்கு இருக்கிற ஒரே ரெஃப்யூஜ் சாஸ்திரம் தற்காலிக ரெஃப்யூஜ் ரெஃப்யூஜ்னா அடைக்கலாம் புகலிடம் தற்காலிக ஒரு ரெஃப்யூஜ் அடைக்கலமாக வீடு இருக்கும் பெட் இருக்கும் பணம் இருக்கும் தப்பு கிடையாது ஆனால் இதெல்லாம் வச்சுக்கிட்டு அதுதான் இறுதி அடைக்கலம்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம இப்படி பரந்தப்பனாக வேண்டும் அனாவசியமான விஷயங்களை பொகுசுக்கு எரிய வேண்டும் கொளுத்தி எரிய வேண்டும் அப்படி இவர் கொளுத்தி எரிந்தவருங்கிறதுனால பரந்தப்ப ஏன்னா இந்த பாயிண்ட் இன்னைக்கு சொல்ல மறந்துச்சு பரந்தப்பன்னா காயேன்னு வச்சா மனசா மூன்றுமே இருக்கிறது இவர் மூன்றிலுமே வெற்றி பெற்றவர் அதனால இவர் ஏற்கனவே பணத்தப்பல்னு பேர் வாங்கியிருக்கிறார் அப்படின்னா இதெல்லாம் அவர் தெரிஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு பண்ணிட்டு இருக்கிறவர் அப்படிப்பட்டவருக்கும் இடையில் தடுமாற்றம் வர முடியுங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படிப்பட்ட அர்ஜுனனே இங்கே ஒரு நிமிஷம் தடுமாறி நிற்கிறார் ஏன்னா இங்கே பார்க்குற சூழ்நிலை இது வரைக்கும் அவர் கற்பனை கூட பண்ணதில்லை உலகத்தில் அதாவது நேரடி எதிரி நான் உன்னை அழிக்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டா அவனை கொள்றது ஈஸி ஏன் என்னுடைய சாத்தியத்திற்கு இடையூறாக இருப்பவன் எனக்கு பழிச்சது தெரியுது அவனே அறிவிக்கிறான் நான் உனக்கு இடையூறு செய்பவன் உன்னை சாத்தியத்தை அடைய விடாதவன் உன்னை தடுப்பேன் அப்படின்னு வந்து இந்த அசுரன் நிற்கிறான் அப்போ சொல்றது ஈஸி ஏன்னா எனக்கு தெளிவாக இருக்கு குருஜி சொல்லிட்டாரு அழிஞ்சு சொல்லிட்டாரு அழிஞ்சு போயிடுது இப்போ என்ன ஒரு சூழ்நிலைன்னா அதாவது இந்த இடத்துல ரொம்ப நம்ம இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்த சொல்லணும்னா பழசெல்லாம் ஞாபகத்தில் இருந்தால் தான் சொல்லலாம் இல்லைன்னா நானே விட்டுட்டு போயிட்டேன் சொல்லலாம் ரெண்டாவது நிலை மூணாவது நிலை கல்வி சுதர்மங்கிறதுல தெளிவாக புரிஞ்சுக்கணும் சுதர்மம்னா என்ன அப்படிங்கிற விளக்கத்தில் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம் அவ்வளோ பெரிய விளக்கமும் இங்கே இருந்தால் தான் இந்த சொல்ல போகிற படி நல்லா இருக்கும் இல்லைன்னா இல்லை வெளியில் பேசவே முடியும் அப்படிப்பட்ட சிக்கலான இடம் என்னென்னா இப்ப அர்ஜுனர் வந்து எப்பவுமே சுதர்மத்தை செய்யணும் ஒருத்தன் சாத்தியத்தை அடைபவனுக்கு சாதனம் சுதர்மம் முடிஞ்சு போயிடுச்சு ஒருத்தனுக்கு சுதர்மங்கிற பொசிஷனுக்கு ஒரு சூழ்நிலை வந்துடுச்சுன்னா ஒரு ஒரு கொடுக்கப்பட்ட சூழ்நிலை கையாளப்பட வேண்டிய ஒரு சம்பவம் சுதர்மங்கிற ஸ்டேட்டஸ் நிலைக்கு வந்துடுச்சுன்னா அதை செய்ய வேண்டியதான் வேலை முடிஞ்சிச்சு ஏன் அப்படின்னா அது மோட்ச சாதனம் இது எப்படி வரலாம் எனக்கு இது ஏன் வந்துச்சு எனக்கு பிடிக்காதுன்னா அதுக்கு தான் ஈஸ்வர நியத்திகள் அது ஒன்றாவது நிலையில வச்சு நம்ம கட்டியாச்சு ஈஸ்வரங்கிற கட்டமைப்பு எப்படி வேலை செய்யுதுன்னு காட்டியாச்சு மிஷின் அங்க வந்து மிஸ்டேக் நடக்க முடியாதுங்கிறதையும் காட்டியாச்சு அப்போ உனக்கு வந்து சுதந்திரம் மிஸ்டேக் இருக்க முடியாதுன்னு பார்த்தாச்சு கரெக்ட் அப்ப என்ன பண்ண வேண்டியது கையாண்டு எடுத்து செய்து தூக்கி எறிய வேண்டியது அவ்வளவுதான் முடிவு ஆனா முன்னாடி உள்ள எல்லாம் கவனமா செஞ்சுக்கணும் சும்மா நினைச்சதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போக முடியாது அதையும் நம்ம பார்த்துருக்கோம் விதி எது மதி எது அனலைசேஷன் அதில் பஞ்சமாக இயக்கியங்கள் அதில் எது முக்கியங்கிற ஆராய்ச்சி பார்த்துருக்குறோம் அப்புறம் உத்தம கர்மம் மத்தியம கர்மம் மதும கர்மம் ஆராய்ச்சிகள்லாம் பண்ணியிருக்கிறோம் அதில் இந்த மூணு பேரில் யார் ஜெயிப்பாங்க யார் தோக்க வேணும் அந்த ஆராய்ச்சியெல்லாம் பண்ணியிருக்கிறோம் இந்த ஆராய்ச்சிக்கெல்லாம் பிறகு இத்தனை மிஷினில் போட்டு எடுத்த பிறகு ஒரு சூழ்நிலை வந்து எனக்கு சுதர்மமாக அங்கீகரிக்கப்பட முடிகிறது இது மோட்சத்திற்கு சிறந்த சாதனம் அப்படின்னு தெரிஞ்சாச்சு ஆனால் இதுதான் அர்ஜுனனுடைய நிலைமை அதெல்லாம் தெரிஞ்சாச்சு இது மோட்சத்துக்கு சிறந்த சாதனம் ஆனால் ஆனா என்ன பிரச்சனை எங்க தாத்தா இல்லை எதிரில் நிற்கிறாருன்னா இது இப்ப புது கண்ணோட்டம் இது எல்லா ஆராய்ச்சியும் பண்ண பிறகு நேற்று வரைக்கும் எல்லா ஆராய்ச்சியும் பண்ணியாச்சு அதுல நான் ஒரு பாயிண்ட் பார்க்க மறந்துட்டேன் சார் அவசரத்துல என்ன என்ன பார்க்கணும்னு அங்க நிக்கிறது எங்க தாத்தா இங்கே நிற்கிறது என் பையன் இங்கே நிற்கிறது என் பேரை அங்கே நிற்கிறது அவரு இங்கே நிற்கிறது செவரு சரி அதனால என்ன இவங்கெல்லாம் சேர்த்து போயிடுவாங்களே சரி இதெல்லாம் உனக்கு சுதர்மமா இல்லையா இந்த யுத்தத்தை நடத்துறது உனக்கு சுதர்மமா இல்லையா அதை சொல்லு சுதர்மம் தான் ஆனாலும் நான் ஜெயிச்சு இவங்களை காப்பாத்துறதுக்காக தானே ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறேன் நான் ஜெயிச்ச பிறகு இவங்க இல்லாம நான் எதுக்கு ஜெயிக்கணும்னா இது ஒரு புது நெருக்கடி சரிப்பா நீ பேச நீ செய்ய வேண்டிய செயல் உனக்கு சுதர்மமா இல்லையா அதெல்லாம் எனக்கு சுதர்மம் தான் அதெல்லாம் எனக்கு நல்லா தெரியுது ஆனாலும் ஆனா இங்கேயும் திரும்ப இந்த ஒட்டுமொத்த புஸ்தகத்திலையும் கிருஷ்ணர் பேசும்போது சுதர்மத்தை செய் சுதர்மத்தை செய்ன்னு சொல்றாரு தவிர இது உனக்கு சுதர்மம் தான் ஏனென்றால் அப்படிங்கிறத விளக்கல ஏன் விளக்கல அவங்க வந்து அவங்களுடைய இதை எடுத்து செய்யணும் அவங்களா தான் தீர்ப்பு பண்ணிக்கணும் இன்னொருத்தர் வந்து சொல்லி இது பண்ணக்கூடாது இல்லை இல்லை இது ஃப்ரீவல் இது நீ செய்ய வேண்டிய யுத்தம் உனக்கு சுதர்மமா இல்லையா அப்படிங்கிறத பத்தி அவர் விளக்கல ஓ சுதர்மமா இல்லையாங்கிறதே அர்ஜுனன் முடிவு பண்ண முடியுங்கிறீங்களா அப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்ல முடியல ஏன்னா இதுதான் சுதர்மம்ங்கிற ஆராய்ச்சி முன்னாடி செய்யப்பட்டு விட்டது இந்த யுத்தத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ரொம்ப ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிட்டாங்க ஒன்று சுதர்மத்தை எப்படி ஆராய்வதுங்கிறது குருகுலத்துல போதிக்கப்பட்டு விட்டது யாருக்கு அர்ஜுனருக்கு பஞ்சபாண்டவர்கள் திரௌபதிக்கு கிருஷ்ணருக்கு எல்லாருக்குமே போதனை ஆயிடுச்சு ஈவன் துரியோதனருக்கும் ஆயிடுச்சு எங்க குருகுலத்துல வச்சு அப்புறம் கொடுக்கப்பட்ட இந்த பர்டிகுலர் சூழ்நிலை எனக்கு சுதர்மமா அப்படிங்கிறது இந்த பஞ்ச பாண்டவர்கள் திரௌபதி உட்காந்து பேசிட்டாங்க விழாவாரியா அப்படின்னா என்னன்னா இந்த யுத்தத்தை பண்ணணுமா வேண்டாமா ஏன் பண்ணணும் ஏன் பண்ண வேண்டாம் எல்லா கருத்தையும் போட்டு ஆராய்ச்சி பண்ணி இதுதான் சிறந்தது அப்படின்னு தான் முடிவுக்கு வந்தாங்க அந்த ஆராய்ச்சி முடிஞ்சிருச்சு அப்புறம் செஞ்ச ஆராய்ச்சியை பத்தி திரும்ப விவாதம் பண்றாங்க சந்தேகம் வந்துச்சு அந்த விவாதத்தையும் கிருஷ்ணர் முன்னாடியும் பண்ணியாச்சு பஞ்ச பாண்டவர்களும் உட்காந்து ஈவன் திரௌபதியும் உட்காந்து கிருஷ்ணர் கூடயே உட்காந்து அனலைஸ் பண்ணியாச்சு அப்புறம் அதுலேயும் அந்த சந்தேகங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சிக்கல் வந்தது ஒருவேளை சமாதானமாக போய்கிட்டா என்ன துரியோதனன்ட்ட பேசி யார் போய் பேசுறதுன்னு பார்த்து அதுக்கு யார் யாரையும் தேடி கிடைக்கல கடைசியாக கிருஷ்ணரையே தூது அனுப்பி அந்த பிரச்சனையும் சால்வ் பண்ணியாச்சு கிருஷ்ணரே போய் பேசி பார்த்தாச்சு துரியோதனன்ட்ட துரியோதனன் ஒத்துக்கல அந்த ஒப்பந்தத்துக்கும் அதுவும் ஒத்துக்காதனால நினைச்சு கடைசியா வேற வழி இல்லை யுத்தம் தான் சுதர்மம்னு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அப்போ இந்த பார்ட் வரைக்கும் உள்ள சுதர்மம் இது எனக்கு சுதர்மம் அப்படிங்கிற முடிவுக்கு அவங்க வந்த வரைக்கும் உள்ள ப்ராசஸ் அது இந்த பகவத்கீதையில் எங்கேயுமே வரல ஏன் போச்சுன்னா இந்த ஆராய்ச்சிகள்லாம் முன்னாடியே முடிஞ்சிருக்கு இது ஏதோ எடுத்த போக்கில் முடிவெடுக்கப்படவில்லை அப்படின்னு புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் என்னென்னா இதெல்லாம் பகவத்கீதைக்கு உள்ளே வராததுனால இது அந்த மாதிரி இடம்லாம் பல பேருக்கு விளக்க முடியாது ஒரு சிக்கலான இடங்கள் சும்மா நினைச்சபடி முடிவு எடுத்துட முடியாது இது எனக்கு நான் செய்யலாமா வேண்டாமாங்கிறத ஒருத்தர் முடிவு எடுத்துட முடியாது ஏற்கனவே குருகுலத்தில் சாஸ்திரத்துடன் ஆராய்ச்சி செய்யப்பட்டது மீண்டும் ஒரு முறை சான்றோர்களால் அது அங்கீகரிக்கப்பட வேண்டும் சான்றோர்கள்னா என்ன மாடல் பர்சன்ஸ் இந்த தவத்தில் முன்னணியில் இருப்பவர்களால் அப்படியா இந்த இடத்துல ஸ்ரீகிருஷ்ணர் மாதிரி பெரியவங்க அப்படி அந்த மாதிரி பெரியவங்களால் அது அங்கீகரிக்கப்பட வேண்டும் அப்புறம்தான் அது முடிவாகணும் எந்த அளவுக்கு விஷயம் சிக்கலான விஷயமோ அந்த அளவுக்கு சிறந்த தபஸ்வியலால் அது அங்கீகரிக்கப்பட வேண்டும் அப்புறம் அந்த அளவிற்கு தமிழ் எங்கிட்ட ஒருத்தர் வந்து யோஜனை கேட்குறார் ஒரு சிக்கலான சூழ்நிலையை சொல்லி என்னால் எனக்குள்ள கல்வி எனக்குள்ள சாத்திய சாதன விவேக்கத்தை வைத்து கொண்டு அந்த இடத்தில் ஆராய்ந்து அது சாதனமா இல்லையா என்பதை கண்டுபிடிக்க முடியவில்லைன்னா நாம் எழுப்பக்கூடாது குத்து மதிப்பாக பதில் சொல்லக்கூடாது நிஜமா செய்ப்பா அப்படின்லாம் சொல்லக்கூடாது சும்மா கண்ணும் கண்மூடித்தனமாக ஊக்கம் கொடுக்க கூடாது என்ன செய்யணும்னா கை காட்டி விடணும் எனக்கு என்ன தோணும்னா இந்த விஷயத்தை நீங்கள் அவர்கிட்ட பேசலாம் நல்லது அந்த குருஜி வந்து இந்த விஷயத்தில் ஒரு மாஸ்டர் எனக்கு தெரியும் நீங்கள் அங்கே போய் பேசுவோம் நான் அவர்கிட்ட சொல்கிறேன் உங்களுக்காக நேரம் கொடுக்க சொல்லி சொல்லி நான் சொல்கிறேன் நீங்கள் போயிட்டு வாங்க அப்படிதான் கைவிடுங்க என்ன இதில் சாத்திய சாதம் அங்கே ஒரு தவறுனா அவங்க மிகப்பெரிய நஷ்டம் அப்புறம் அப்புறமேலு பத்து வருஷம் கழிச்சு சொல்லக்கூடாது நான் என்னமோ செஞ்சுட்டு இருந்தாங்க அப்புறம் அவர்கிட்ட கேட்டால் அவரு தான் சொன்னார் இந்த பக்கமாக போங்க நல்லா இருக்குனாரு அந்த பக்கம் போனால் கடைசியாக ஒன்றும் வரலைங்க எங்கள் வீடும் வரல ஒன்றும் வரல கடைசியாக காடு தான் வந்துச்சு அப்புறம் என்ன பண்ணுறது நான் ரிட்டன் போயிட்டுருக்கேன் அது இதில் இருக்கிற கொஞ்ச நாள் கிடைச்ச மனுஷ பிறகு நல்லபடியாக வச்சுட்டு வாழ்றதுக்கு அவங்க அங்கே போய் குத்து மதிப்பாக எங்களுக்கு பேசுகிறாங்க தெளிவாக தெரிஞ்சால் ஒரு டாபிக் பேசணும் அல்லது தலையிடாமல் இருக்கணும் அந்த டாபிக் உள்ள அதுதான் சிறப்பு இந்த இடத்துல ஸ்ரீகிருஷ்ணர் பேசுகிறாருன்னா அவர் சப்ஜெக்டில் தெளிவாக இருக்கார் அதனால் அவர் இந்த அளவுக்கு உரிமை எடுத்துக்கிட்டு பேச முடியும் அதான் ஒருத்தர் இந்த அளவுக்கு பேச முடியும் இல்லைன்னா இது சாதாரண விஷயம் இவர் பேசுறது இது சும்மா இது செவில் அரைஞ்ச மாதிரி சொல்லுவாங்க பலர் பலர் நிற்கிறது சாட்டையில் அடிக்கிறத விட மோசமாக பேசுகிறார் ஸோ இதை கேட்டுட்டு ஒருத்தர் சும்மா இருக்க முடியாது அப்போ அப்போ அவர் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்போ தான் அப்படி பேச முடியும் இந்த வாக்கியம் வந்து பர்ஃபெக்ட்னு நூற்று நூறு தெரிஞ்சால் தான் பேச முடியும் அப்படி இந்த ஆராய்ச்சிகள்லாம் எப்படி முடிஞ்சிருக்கு அதனால தான் அவர் இப்படி பேசுகிறாரு அப்புறம் கிருஷ்ணர் முன்னாடியே இந்த டிஸ்கஷன் நடந்திருக்கு கிருஷ்ணர் வச்சுக்கிட்டே தான் பேசியிருக்கிறாங்க கிருஷ்ணருக்கும் தெரியும் அதனாலதான் தான் அவர் சொல்றாரு ந எத்து தொய் உப்பத்தியதே உனக்கு இது பொருந்தாதப்பா அப்படின்னு அவர் சொல்றாருன்னா நேத்து வரைக்கும் நீ எப்படி இருந்தது எனக்கு தெரியும் <laughs> நேற்று வரைக்கும் தெளிவா இருந்த அப்புறம் இன்னைக்கு நீ இப்படி பேசுறோம்னா இது எப்படி உனக்கு பொருந்தும் அப்படின்னு முன்னாடி கனெக்ஷன் இருக்கு அதை புரிஞ்சுக்க வேண்டியது ஓகே முப்பத்தி எட்டாம் பக்கம் ஓ நம்ம ஏழாவது அத்தியாயத்தை தானே போகிறோம் ஏழுக்கே போயிடும் ஏழாவது அத்தியாயம் வந்து அது நல்ல தரக்கூடிய மாடலில் போகும் ஓகே ஏழாவது அத்தியாயம் பக்கம் எழுத்து போய்க்கலாம் நூற்றி இருபத்தி ரெண்டாவது பக்கம் வாங்க ஒன்று ரெண்டு ரெண்டு நூற்றி இருபத்தி ரெண்டு அப்படி அர்ஜுனர் கேட்ட சந்தேகங்களுக்கு ஸ்ரீகிருஷ்ணர் பதில் சொல்கிறாரு அப்புறம் அதுதான் ரெண்டாவது அத்தியாயத்தில் இருக்குது அப்புறம் அவர் சொன்ன பதில் மேலே திரும்ப கேள்வி கேட்குறாரு அப்புறம் திரும்ப பதில் திரும்ப கேள்வி திரும்ப பதில் இப்படி வந்து நமக்கு பதினோரு அத்தியாயங்கள் போயிடுச்சு நம்ம பதினோரு அத்தியாயங்களை விட்டுட்டோம் ஏன்னா நம்மளை இல்லை இது ரொம்ப முக்கியம் கேட்ச் பண்ணுறது ஈஸி அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நம ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமக அதுக்கு முன்னாடி நூற்றி இருபத்தி ஒன்றாம் பக்கம் ஒரு பக்கம் கடைசியாக ஒரு பேராகிராஃப் இருக்கு பாருங்கள் கடைசி பர ஓம் தத் சத்துன்னு ஆரம்பிக்கும் அதை படி போடலாம் அது ஆறாவது அத்தியாயத்துக்கு உள்ள ஏன்னா அந்த இது நமக்கு கொஞ்சம் தேவை அதுக்காக ஓம் தத் சத் ஓம் தத் சத் அதில் வந்து போல்டு லெட்டரில் இருக்கு இல்லைங்களா அது படிக்க வேண்டாம் அதுக்கு மேலே இருக்கிற பறவைகள் ஏன்னா அதான் பார்த்தேன் கருப்பாக பெருசாக பெரிய போல்டில் இருக்கிறது பொருள் பிரிச்சு நம்ம படிக்கிறது அதுக்கு மேலே அதுதான் சம்ஸ்கிருத ஓம் தத் சத் ஓம் தத் இதி இதி ஸ்ரீமத் ஸ்ரீமத் பகவத் பகவத் கீதாசு கீதாசு உபனிஷத் वर्षु ब्रह्म ब्रह्म ब्रह्माध्यायं विद्याग लोगशास्त्रे शास्त्रे श्रीकृष्ण श्रीकृष्णार्जुन अर्जुन संवादे संवादे आत्म आत्म संयम संयमयोगो लोगो योगो योगो लोगो नाम नाम षष्ठो अध्यायः எப்படின்னா ஓம் தத் சத்து ஓம்னா கடவுள் இறைவன் ஈஸ்வரா அப்படின்னு பொதுவாக ஓம்ங்கிறது இதுதான் பொருள் இறைவன் பிரம்ம கடவுள் அப்படின்ட்டு பொருள் தத் சத்து தத்துனா அது சத்துனா சத்தியம் ஓம் அது சத்தியம் ஓம் அது சத்தியம்னா கடவுள் சத்தியம் இறைவன் சத்தியம் அடுத்து இறைவன் சம்பந்தப்பட்ட விஷயமாக இறைவனை பற்றி பேசப்பட்ட இந்த சாஸ்திரமும் சத்தியம் சத்தத்து அது எது சாத்தியம் அடையப்பட வேண்டிய கடவுள் சத்தியம் இன்னொன்று சாத்தியத்திற்கு சாதனமாக சொல்லப்பட்டது தத் சாதனமாக சொல்லப்பட்ட உபதேசம் அதுவும் சத்தியம் தத் சத் பிரம்ம சாரி தத் சத்தியம் இது இத்தின்னா இத்தி இப்படி அது சத்தியம் அப்படித்தான் அப்படி ஸ்ரீமத் அதோட ஒரு வாக்கியம் முடிஞ்சு போயிடுச்சு நமக்கு பிரியத்துக்காக வேணா அங்கே ஒரு கமாவோ இல்லை அரைப்புள்ளியோ போட்டுக்கலாம் ஸ்ரீமத் பகவத் கீதாசு இங்கேருந்து அடுத்த வாக்கியம் ஆரம்பமாகும் ஸ்ரீமத் பகவத் கீதாசு அப்படின்னா பகவத் கீதையில் அப்படின்ட்டு அர்த்தம் ஸ்ரீமத் அப்படின்னா ஸ்ரீயை உடைய அப்படின்னு அர்த்தம் ஸ்ரீ மத்துன்னா உடையங்கிற அர்த்தத்தில் எதை உடைய அப்படின்னா ஸ்ரீ ஸ்ரீ என்றால் என்ன ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யம்ங்கிற கணக்கில் என்னெல்லாம் வருமோ அதெல்லாம் அதாவது நிம்மதியை கம்ஃபர்டபிலிட்டியை சௌகரியத்தை ஆனந்தத்தை கொடுப்பதற்கு இருக்கும் கட்டமைப்புகள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் ஸ்ரீ அது பணமாக இருக்கலாம் புகழாக இருக்கலாம் இன்னும் என்னென்ன வண்டி வாகனங்களாக இருக்கலாம் எல்லாம் எதெல்லாம் சௌகரியத்தை கொடுக்கும் கட்டமைப்போ அதெல்லாம் ஸ்ரீ அந்த ஸ்ரீயை உடையது பகவத்கீதா அதனால அது பேரு ஸ்ரீமத் பகவத்கீதா அப்படின்ட்டு அப்படின்னா பகவத்கீதாவிடம் அதெல்லாம் இருக்கிறது அப்படின்னா என்ன பொருள்னா அதை கற்றவனிட கற்றவனுக்கு அது அதையெல்லாம் கொடுக்கக்கூடியது எல்லா ஸ்ரீயையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது அதனால அதுக்கு பேரு ஸ்ரீமத் பகவத்கீதா அந்த பகவத்கீதா சு பகவத்கீதையில் உபனிஷத் சு உபனிஷத்தில் உபனிஷத்துக்களில் அப்படின்ட்டு இது உபனிஷத்துன்னா ஆக்சுவலாக என்ன பொருள்னா வேதத்தில் மூன்று பகுதிகள் இருக்கின்றன இது நம்ம நாலாவது நிலையில் அஞ்சாவது நிலையில் ஏதோ பார்த்துருக்கோம் வேதம் பற்றி பார்த்து விளக்கமாக பார்த்த இடத்துல பார்த்துருக்கோம் கிரந்த விவஸ்தான்ற கட்டமைப்பில் பார்த்துருக்கோம் வேதத்தில் மூன்று பகுதி இருக்குது ஒன்று பேர் கர்ம காண்டம் இன்னொன்றுக்கு பேர் உபாசனா காண்டம் இன்னொன்று பேர் ஞான காண்டம் இதில் இந்த மூன்றாவதான ஞான காண்டத்துக்கு இன்னொரு பெயர் வேதாந்தம் அந்த வேதாந்தத்தில் நிறைய சாப்டர்ஸ் இருக்கு தனித்தனியாக ஒரு ஒரு சாப்டருக்கும் பேர் ஒரு உபனிஷத் உபனிஷத் அப்படிங்கிற வார்த்தைக்கு ரெண்டு பொருள் இருக்கு ஒன்று ரகசியம் இன்னொன்று கரை சேர்ப்பது ரகசியம்னு சொல்லப்படுற பொருளுக்கு காரணம் என்னன்னா அதை சொல்லித்தர தெரிந்தவர்களும் கிடையாது சொல்லித்தந்தாலும் புரிவதில்லை அப்படியே அவங்க சொல்லி கொடுத்தாலும் யாருக்கும் புரியாது அதனால் அதுக்கு பேர் ரகசியம் அப்படின்னு புரியாதுன்னா புரியவே புரியாதுல்ல ரொம்ப கஷ்டம் ரொம்ப ரொம்ப தகுதி உள்ளவனாக இருந்து சூக்ஷ்மறி உள்ளவனாக இருந்தால் அதை கேட்ச் பண்ண முடியுது அதனால் அது பேர் ரகசியம் பண்ணிட்டு இன்னொன்று கரை சேர்ப்பது அது என்ன பொருள்னா இந்த சம்சார கடலிலிருந்து கரை சேர்த்து இதை விட்டு அவனை விடுவிப்பது அப்படின்னா பந்தங்களற்ற நிலைக்கு நிச்சயமான நிலையான சந்தோஷமான நிலைக்கு அவனை சேர்த்து விடுவது துயரங்களில் இருந்து விடுவிப்பது அதனால கரை சேர்ப்பது அந்த ரெண்டு பொருள்ல அந்த வார்த்தை உபனிஷத்துங்கிறது அந்த இடத்துல பிரயோகப்படுத்துகிறது படுத்தப்படுகிறது இங்க என்ன சொல்றார் இந்த ஆச்சரியர்னா இந்த பகவத்கீதையையே உபனிஷத்துன்னு சொல்றாரு ஆக்சுவலா பகவத்கீதை உபனிஷத்து கிடையாது உபனிஷத்துங்கிறது வேதத்துல இருந்தாதான் உபனிஷத்து ஆனா ஒரு புகழ்ச்சிக்காக சொல்றாரு இது கொடுக்குற பலன் அந்த உபனிஷத்து கொடுக்கிற பலனை போல பலம் உள்ளதாக நிச்சயமானதாக இருக்கிறது அது கொடுக்க வேண்டிய பலனை இதால் கொடுக்க முடிகிறது அதனால அவர் என்ன சொல்றாருன்னா இதையும் உபனிஷத்துன்னு சொல்றாரு அவர் புகழ்ச்சிக்காக தான் சொல்றாருன்னு அவருக்கே தெரியும் ஏன்னா அதான் சம்பிரதாயம் நம்ம அப்புறம் எப்பயாவது ஒரு இடத்துல பகவத்கீதை ஒரு சர்ச்சை வருது ஒரு விஷயத்தை பத்தி பகவத்கீதை சொல்றது ரைட்டா உபனிஷத்து சொல்றது ரைட்டான்னு கேள்வி வந்தா நம்ம உபநிஷத்தை தான் எடுக்க முடியும் பகவத்கீதை எழுத முடியாது இந்த விஷயம் வேறு இடத்தில் சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரத்தில் அப்படின்னா என்ன இந்த இடத்துல உபநிஷத்தில்னு சொல்லப்படுறதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கணும்னா புகழ்ச்சிக்காக உயர்த்தி சொல்லப்பட்டது ஏன்னா கிட்டத்தட்ட உபநிஷத்து கொடுக்குற அந்த பலன் அதே பலனை நிச்சயமான முழுமையான பலனை இதால் கொடுக்க முடிகிறது அதனால் புகழ்ச்சிக்காக சொல்லப்பட்டுள்ளது அப்படி பிரம்ம அப்படின்னா அந்த ரெண்டு பொருளும் இதுக்கு வந்துடும் இதுவும் ரகசியமானது இதுவும் கரை சேர்ப்பது அந்த சக்தி இது இருக்கிறது இருக்கிறது அப்படின்னு வந்துடுறாங்க பிரம்ம வித்யாயாம் இது வந்து பிரம்ம வித்யாவை தருவது பிரம்ம வித்யில் அப்படின்னு பொருள் அதுலேருந்து அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா இது பிரம்ம வித்யாங்கிறதையும் சொல்ல வர்றார் பிரம்ம வித்யான்னா என்ன பிரம்மத்தை பற்றிய ஞானம் கடவுள் ஞானம் இந்த பகவத்கீதைக்குள்ள முழுமையாக கடவுளை பற்றிய ஞானம் கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னா என்ன கடவுளை தேடி வேற எங்கேயோ போகணும்னு அவசியம் இல்லை இந்த பகவத்கீதைக்குள்ளேயே சொல்லப்பட்டுள்ளது அப்புறம் யோக சாஸ்திரே இதே இந்த யோக சாஸ்திரத்தில் அப்படின்னு அந்த வார்த்தை பொருள் அது மூலமா அவர் சொல்ல வர்றது என்னன்னா இது யோக சாஸ்திரம் என்று சொல்ல வருகிறார் அப்படின்னா என்னன்னா யோகம்னு இணைக்கக்கூடியது சாஸ்திரம் என்றால் பாதுகாக்கும் சாதனம் யோகம்னா இணைக்கும் சாதனம் சாஸ்திரம்னா பாதுகாக்கும் சாதனம் எதை பாதுகாக்கும் சாதனம் இந்த சாதகனை பயிற்சிகளை செய்பவனை இந்த பாதையில் சரியாக பாதுகாத்து அப்படிங்கிற அர்த்தத்தால் அது ஒரு சாஸ்திரம் அப்புறம் இணைப்பது அப்படிங்கிற பொருளுக்கு அதுக்கு என்ன வார்த்தை யோகம் யோகம்னா இணைப்பது சாஸ்திரம்னா பாதுகாப்பது அப்படி இவனை இந்த மார்க்கத்தில் பாதுகாத்து கடைசியாக இணைக்க வேண்டும் பாதுகாத்தேன் சார் கொண்டு போய் சேர வேண்டிய இடத்துல நான் சேர்க்கலன்னா அது பிரயோஜனம் இல்லை பத்திரமா இருந்தால் ஆனால் போக வேண்டிய இடத்துக்கு போலன்னா எதுக்கு இருக்கணும் இருந்ததே அர்த்தம் இல்லாத வாழ்க்கையை போயிடும் அப்போது பாதுகாப்பாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அதனால இதுக்கு பேர் என்னன்னா அப்படி சேர்ப்பது பாதுகாப்பது பிளஸ் சேர்ப்பது எங்கே சேர்ப்பது சாத்திய சேர்ப்பது அதனால இது பேர் யோக சாஸ்திரம் ஆச்சுங்களா அப்படின்னா என்ன சாதனம் அப்படின்ட்டு ஒரு சாதனம் இந்த ரெண்டு வேலையும் செய்யும் அது சாஸ்திரமாகவும் இருக்கணும் யோகமாகவும் இருக்கணும் பாதுகாக்க வேண்டும் மார்க்கத்தில் பாதுகாப்பதுன்னா என்ன அவன் தடுமாறி விலகி போகாமல் பாதுகாக்க வேண்டும் தடுமாறி விலகி போகாமல் பாதுகாக்கிறதுனா என்ன அவனுக்கு வந்து பலவிதமான கவர்ச்சிகள் உலகத்துல வந்துட்டு தான் இருக்கும் அதுல இருந்து இந்த சாஸ்திரம் இந்த சாஸ்திரம் வந்து அதுல இருந்து நான் என்னை இழுக்குது கவர்ச்சிகள் இழுக்குது பிரச்சனைகள் இழுக்குது நான் அந்த மார்க்கத்தில் நடக்க முடியலையே அப்படின்னு கேட்டா கேட்டா அந்த டூல்ஸ் சப்ளை பண்றதுக்கு சக்தி இருக்கும் இப்போ குழந்தை இருக்கிறான் அவன் வந்து பள்ளிக்கூடத்தில் டீச்சர் திட்டுறாங்க என்ன டிவி டிவி பார்த்து பார்த்தே நீங்களாம் பரீட்சையில் ஃபெயில் ஆகுறீங்க டிவி பார்க்கறதும் குறைக்க முடியாதா குறைக்க முடியாதா குறைங்க குறைங்கிறாங்க இவனால குறைக்க முடியல அடுத்த நாள் ஸ்கூலில் இன்னும் திட்டு விளையாண்டுக்கிட்டே இருக்கீங்க கிரிக்கெட் கிரிக்கெட்னு விளையாட போயிடுறீங்க டிவி பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அப்புறம் படிப்புங்கிற மார்க் குறைஞ்சிடுது அதெல்லாம் விடணும் விடணுங்கிறான் அவனால் விட முடியும் இப்போ ஒரு டீச்சர்னா இது பேர் டீச்சர் கிடையாது என்னமோ இருக்கு ஒன்று சொல்லித்தரது வேற என்னமோ ஒன்று இருக்கு அதை சொல்லியாச்சுன்னா அவனால விளையாட முடியாது என்னமோ இருக்கும் ஒன்று சொல்றது அதை சொல்லியாச்சுன்னா இவனால டிவி பார்க்க முடியாது அவ்வளவுதான் அதை செய்யணும் அதான் டீச்சர் அதான் சாஸ்திரம் அது சாஸ்திரம்னா என்னன்னா அந்த மார்க்கத்தில் வருபவன் அவன் கஷ்டம் இல்லாமல் கடைபிடிக்க முடிய வேண்டும் எந்த இடத்துக்கு சாதகமாக அஸ்திரங்கள் வருதோ அதான் சாஸ்திரம் அப்படி கிடையாது எனக்கு கஷ்டம் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதில் ஒரு முக்கியமான பிரச்சனை அந்த பரந்த பவுலே நீங்கள் சொன்னீங்க அதாவது என்னென்னா பல பேர் விளக்கம் கொடுக்கும்பொழுது இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் ரொம்ப இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான இஷ்யூஸ் சம்ஸ்கிருத வார்த்தைக்கு தமிழ் கண்ணோட்டத்தில் விளக்கம் கொடுத்துடலாம் அல்லது அந்த வார்த்தையினுடைய கட்டமைப்பு தெரியாமலே இவங்களே இதுவாக இருக்கும் இதுவாக இருக்கும்னு கெஸ்ட் பண்ணி அது கடைசியா பார்த்தா வேற எங்கெங்கயோ அழிச்சு பொருள் மாறி போயிடுது இப்ப அப்படிதான் இப்ப இதெல்லாம் இப்ப அஸ்திரம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஏதோ ஒரு பொருள் அது அப்படி கிடையாது ஸோ இது வந்து பாதுகாப்பு அது என்ன பண்றாங்கன்னா இந்த நிறைய வார்த்தைகள் குறிப்பாக வந்து இந்த ராஜயோகம்ங்கிற தலைப்புல வரக்கூடிய சக்கரா இல்லை குண்டலினி இந்த மாதிரி விஷயங்கள் இவங்கள்ட்டெல்லாம் கேட்ட குண்டலினிங்கிறது சமஸ்கிருத வார்த்தையா தமிழ் வார்த்தையானே தெரியாது நீங்கள் கேட்டுப்பாரு சரி சமஸ்கிருத வார்த்தைன்னா அதுக்கு ஏன் அந்த பேர் வந்துச்சு சொல்லு சக்கரம்ங்கிறது முதல்ல சமஸ்கிருதமாக தமிழாக சொல்லு அதே தமிழ்ல சொல்லுவாங்க சக்கரம் முதல்ல தமிழ் வார்த்தையே கிடையாது அப்போ சக்கரம்ங்கிறது சமஸ்கிருத வார்த்தைன்னா அந்த வார்த்தைக்கு வார்த்தை பொருள் வேர்டு மீனிங்னு ஒன்று புரியுதுங்களா இப்போ வந்து தமிழ் வார்த்தைக்கே சொல்கிறேன்னே இது வந்து துணி அப்படின்னு நம்ம சொல்றோம் நூல்னு சொல்றோம் இப்போ நூல்னா என்ன அப்படின்னா இதுக்கு பேர் நூல் சார் இது வந்து இதுக்கு பேர் என்னன்னா இது விவகார பொருள் நடைமுறையில உள்ள பொருள் இலக்கண பொருள் அது கிடையாது இந்த நூல் தான் அந்த நூலுக்கே நூல்னா இதுதான் சார் தான் இந்த நூல் இது நீ விவகாரத்துல வச்சுக்கிட்டு இருக்கிறது ஆனா இலக்கண பொருள் என்னன்னா நூற்கப்படுவதால் அது நூல் நூற் நூற்றல் அப்படின்னா இது இந்த செயலுக்கு பேர் நூற்றல் எப்படி சமைத்தல் துவைத்தல் சாப்பிடுதல் இருக்கு அப்படி இந்த செயலுக்கு பேர் நூற்றல் அந்த நூற்றலின் விளைவாக இது வந்திருக்கு இந்த கம்பி மாதிரி அதனால் நூற்றலால் கிடைத்ததால் இது பேர் நூல் அப்போ இலக்கண விளக்கத்துக்கு போகணும் சும்மா நாளும் பிடிச்சிக்க கூடாது ஒரு விஷயம் சிக்கலான இடத்துல எல்லாம் அப்பதான் அந்த வார்த்தை வேற எங்கெல்லாம் அப்படி அப்ளை பண்ண முடியும் நம்மளால கண்டுபிடிக்க முடியும் மொழி வளர முடியும் இல்லைன்னா அரெஸ்ட் ஆகிடும் இப்போ அதனாலதான் நிறைய இங்கிலீஷ் வார்த்தை தமிழில் மொழிபெயர்க்கும்பொழுது கச்சமுச்சான்னு வச்சிருக்காங்க அது வந்து இந்த மொழியினுடைய சுபாவப்படி சிந்திச்சு வார்த்தையை கண்டுபிடிக்கணும் அது தெரியல இன்னைக்குள்ள நம்ம தமிழ் அறிஞர்களுக்கு அதெல்லாம் தெரியல சோ அந்த சுபாவப்படி மொழியினுடைய சுபாவப்படி வார்த்தையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு தவிர அது அப்படியே நேரடியா மொழிபெயர்க்க இன்னைக்கு அந்த மாதிரிலாம் மிஸ்டேக் நேரம் அப்புறம் என்னென்னா இருக்கிற வார்த்தைகளுக்கும் நம்ம அது போல சுபாவ மொழியினுடைய இயல்பு சுபாவத்தை புரிஞ்சுக்கிட்டு தான் பொருளை கண்டுபிடிக்கணும் அப்போ சமஸ்கிருத வார்த்தைக்கு பொருள் கொடுக்கணும்னா அந்த மொழியினுடைய இயல்பு சுபாவம் புரிஞ்சுக்கணும் அங்க போய் அங்க போய் விளக்கம் பார்க்கணும் அதுக்கு நாம சமஸ்கிருத இலக்கணம் கற்றுக்கணும் அல்லது கற்றுக்கிட்டவங்கள்டேருந்து தான் கத்துக்கணும் இதுக்குள்ள நம்மளா பொருள் கொடுத்துடக்கூடாது அப்படி அப்படி யோகம் சாஸ்திரம் யோகம்னா இணைக்கும் சாதனம் சாஸ்திரம் பாதுகாத்து இணைப்பது அதனால இது பேர் யோக சாஸ்திரம் அப்போ சாதனம் பொருள் முக்கியமாக சொல்ல போனா சாத்தியத்தை அடைய உதவும் சாதனம் நம்ம நாட்டு பண்பாடுங்கிறது இந்த ரெண்டும் யோகம் சாஸ்திரம் யோகம்னா சேர்ப்பது சாஸ்திரம் பாதுகாப்பது இந்த பண்பாடு கலாச்சாரங்கிறது ஒருவருடைய பாதுகாத்து கொண்டு போய் ஒப்படைப்பது இப்படி இருந்தால்தான் அது பேர் பண்பாடு சி இதில் பார்க்கணும் பண்பாடுங்கிற வார்த்தையே உலகத்தில் வேறு பொருள் நமக்கு வேறு பொருள் உலகத்தில் வந்து கல்ச்சர் அல்லது சிம்பிளி லைஃப் ஸ்டைல் வேற ஒன்றும் கிடையாது அந்த ஊரில் அந்த நாட்டில் என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிறாங்க என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டு இது உணவு சாப்பிட்றாங்க அங்கே உள்ள உறவுகள் அந்த உறவுகளுடைய உள்ள சம்பந்தங்கள் என்ன எப்படி ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ஆனால் நமக்கு அப்படி இல்லை பண்பாடுங்கிறது பண்படுத்துவதால் இதற்கு பேர் பண்பாடு பண்படுத்துகிறது ஒருவனை எதற்கு ஏன் பண்படுத்துதல்னாலே அப்புறம் வந்து கிளீன் பண்றது தூய்மையாக்குறதுன்னு இல்லை பண்படுத்துதல்னா எதற்கு ஏற்ப பண்படுத்துதல்னு ஒன்று நெறிப்படுத்துதல் நெறிப்படுத்துதல் அப்போ ஒரு விஷயத்தை பண்படுத்தும் போது அதற்கு ஏற்ப பண்படுத்த வேண்டும் அப்பதான் அது பண்படுத்துது பண்பட்டு இருக்கா ஆனா நான் எதுக்காக பண்படு பண்படுத்துறேன்னா அதற்கு தகுந்த மாதிரி வரல வேற மாதிரி ஆயிடுச்சுன்னா அதுவும் பிரயோஜனம் கிடையாது அது பண்படுத்துதல் இல்லை அது அழிஞ்சுதான் போயிருக்கு ஆக்சுவலா இப்போ எனக்கு ரொம்ப அவசரமா வந்து சாம்பல் தேவைப்படுது கொஞ்சம் ஒரு இடத்துல வைக்கிறதுக்கு எதுக்கோ ஒரு ரொம்ப அவசரமா சாம்பல் தேவைப்படுது அப்போது என்ன பண்ணுறதுன்னு பார்த்தேன் என்கிட்ட உடனே சாம்பல் தயார் பண்ணுறதுக்கு வேற ஒன்றும் அவசரத்துக்கு ஒன்றும் இல்லை அப்போ ஒரு பையனை கூப்பிட்டேன் அப்பா நான் அந்த மூளைக்கு ஒரு காகிதம் இருக்கு பாரு அந்த காகிதத்தை எடுத்துகிட்டு வா தீப்பெட்டி எடுத்துக்கோ அப்புறம் இதை வந்து பண்படுத்து அப்படின்னேன் எனக்கு சாம்பல் தேவை அவன்கிட்ட பண்படுத்து தயார் பண்ணி கொடு அப்படின்னேன் அவன் அஞ்சு நிமிஷத்தில் சார் நான் தயார் பண்ணிட்டேன்னா எங்கே எங்கே கொண்டு வா கொண்டு வந்தேன் அவன் என்ன பண்ணான்னா அந்த காகிதத்தை எடுத்து பரப்பி வச்சு அது மேலே தீப்பெட்டி வச்சு அழுத்தி ஆயிரம் பண்ணியிருக்கான் அயன் பண்ணி ஃப்ளாட் ஆகி எனக்கு எனக்கு ரெண்டு நிமிஷத்துக்குள்ள தேவை ஏ சீக்கிரம் கூட சீக்கிரம் கூட சார் இப்போ நான் வந்துடுறேன் இப்போ நான் வந்துடுறேன் அயன் பண்ணிட்டு இருக்கான் அவன் என்ன பண்ணுறான் தயார் பண்ணிட்டு இருக்கேன் தயார் பண்ணிட்டு இருக்கேங்கிறான் சரி நானும் ரொம்ப பொறுத்துக்கிட்டு அஞ்சாவது நிமிஷம் கட்டாயம் வேணும் பண்ணது போதும் கொண்டு வா அப்படிங்கிற அந்த பேப்பரை நல்லா ஃப்ளாட்டாக சமம் பண்ணி சார் அயன் பண்ண மாதிரி கொண்டு வந்துட்டேன் பாருங்கிறான் இப்போ அவன் கணக்கில் அவன் பண்படுத்தியிருக்கான் ஆனால் என் கணக்கில் அது பிரயோஜனம் பண்படலை கரெக்ட் என் கணக்கில் எப்போ பயன்படுது அது சாம்பலாக ஆகியிருக்க வேண்டும் அப்போ பண்படுத்துதல்னா பிரயோஜனத்திற்கு ஏற்ப எங்கே அப்ளிகபிள் என்ன அப்ளிகேஷனுக்காக அது தேவைப்படுகிறதோ அதற்கு ஏற்ப அது மாற்றப்பட வேண்டும் அப்போதான் பண்படுத்துதல் இங்கே சாத்தியத்திற்கு ஏற்ப ஒருவனை பண்படுத்தினால் அதற்கு பேர் பண்பாடு பண்பாடுங்கிற வார்த்தையே ரொம்ப பொருள் செறிந்ததாக சும்மா அழகாக இருத்தல் தூய்மையாக இருத்தல்னு அர்த்தம் கிடையாது அல்லது நாகரிகமாக பேசுதல் அப்படின்னு கிடையாது சிம்பிள் கிடையாது இவ்வளோ ஈஸியாக அதை முடிக்க முடியாது சாத்தியத்திற்கு ஏற்ப பண்படுத்துதல் எப்பயுமே பண்படுத்துதல் எதற்காகன்னு சொல்லணும் அவன் தான் அறிவார் சும்மா பண்படுத்துற சும்மா பண்படுத்துறேன்னா அவனுக்கு பேர் என்ன அவனுக்கு பேர் பைத்தியம் இதை நான் இந்த பேப்பரை நான் ஃப்ளாட் ஆக்கிட்டு இருக்கேன் ஃப்ளாட் ஆக்கிட்டு இருக்கேங்கிறான் சமம் பண்ணிட்டு இருக்கேன் ஏன் சும்மா பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா எதுக்கு பண்ணணும் ஒருத்தன் வந்து கசங்கின பேப்பர் ரோட்டில் கிடக்கிற கசங்கின பேப்பர்லாம் எடுத்து சமம் பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுப்போம் எதுக்கு அதை பண்ற சும்மா பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா என்ன பண்ணுவோம் என்ன சொல்லுவோம் அவனை பத்தி பைத்தியம் சொல்லுவோம் அவ்வளவுதான் அப்ப சும்மனாலும் ஒருத்தன் நல்லவனா இருக்க வேண்டியது இல்லை சும்மனாலும் ஒருத்தன் அழகா பேச வேண்டியது இல்லை சும்மனாலும் ஒருத்தன் தூய்மையா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை சும்மனாலும் ஒருத்தன் பணக்காரனா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை சும்மனாலும் ஒருத்தன் நான் உலகத்திலேயே தலை சிறந்த மனிதன் நல்ல ஆசிரியன் நல்ல அமைச்சர்னு பட்டம் பதவி வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிலாம் வாங்கினா என்ன அர்த்தம் அவன் பைத்தியம்னு அர்த்தம் எதற்காக எதற்கு ஏற்ப பண்படுத்துகிறாய்ங்கிற கணக்கை செட்டில் பண்ணணும் செட்டில் ஆகியிருந்தால் அது வந்து அந்த கேள்விக்கு அந்த பதிலும் சரியான தகுதி உள்ளதாக இருந்தால் நீ சரியான தகுதி உள்ளவன் என்று பொருள் அப்படி யோக சாஸ்திரமாக ஒரு ஒரு கைடன்ஸ் ஒரு வழிகாட்டுதல் அல்லது நூல் அல்லது ஒரு பேச்சு அல்லது ஒரு பண்பாடு இந்த ஸ்டேட்டஸ்க்கு வரணும்னா அது மிகப்பெரிய ஆராய்ச்சியை பாஸ் பண்ணியிருக்கணும் கடந்து இருக்க வேண்டும் அதற்கு பிறகுதான் இந்த வார்த்தை பிரயோகமாவது இது யோக சாஸ்திரம் என்று பெரியவர்களால் சொல்லப்பட்டுள்ளது அன்று அதற்கு பிறகும் ஆயிரம் ஆயிரம் தலைமுறைகளாக ஆயிரம் ஆயிரம் ஞானிகளால் இந்த வரி படிக்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டு உள்ளதால் இன்று வரை தொடர்ந்து வந்துள்ளது அதனால் இது யோக சாஸ்திரம் தான் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா நிச்சயமாக நம்மை பாதுகாப்பது சேர்க்க வேண்டிய இடத்தில் சேர்ப்பிப்பது அப்படின்னா என்ன இதை படிக்கிறத விட வேற என்ன வாழ்க்கையில பெரிய வேலை இருக்கிற ஒன்றும் கிடையாது உண்மையை சொல்லணும் அங்கே எங்கே தான் போய் என்ன வேணாலும் வாழ்க்கையில் பல்ட்டி அடிக்கலாம் என்ன படித்து இதை படி அப்புறம் எடுத்து படித்தாலும் மூணு வயசில் படித்தாலும் அப்போ நம்ம சொல்லுவோம் அடக்கடவுள் இதை நம்மளையே படித்து தொலைச்சிருக்கலாமே ஏன் விட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் அதை தான் இங்கே அழகாக ஒரு வார்த்தையில் சொல்கிறாரு யோக சாஸ்திரம் இதை உண்மை சத்தியமாக பாதுகாப்பது சத்தியமாக கொண்டு போய் சேர்ப்பது சேர்க்க வேண்டிய இடத்தில் எங்கே போய் சேர்ந்த பிறகு நீ அப்பாடா நல்ல வேலை நான் வந்துட்டு சொல்லுவியோ அங்கே கொண்டு போய் சேர்க்குங்கிறதுனால அது பேர் யோக சாஸ்திரம் ஆச்சுங்களா அப்படிப்பட்ட யோக சாஸ்திரத்தில் ஸ்ரீ கிருஷ்ண அர்ஜுன சம்வாதே ஸ்ரீகிருஷ்ணருக்கும் அர்ஜுனருக்கும் நடந்த சம்வாதத்தில் இது வந்து ரெண்டு பேருக்கு இடையில் நடந்த சம்வாதம் இந்த இடத்துல ஒன்று புரிஞ்சுக்கணும் சம்வாதம் என்ற வார்த்தை சொல்லப்பட்டுள்ளது இந்த டிஸ்கஷனுக்கு சம்வாதம் டிஸ்கஷன் இங்கிலீஷில் ஒரு வார்த்தை ஆனால் நம்மகிட்ட ஒரு வார்த்தை இல்லை நம்மகிட்ட கிட்டத்தட்ட ஆறு வார்த்தைகள் இருக்கு வாதம்ங்கிறதுல பேச்சில் அது என்னன்னு எனக்கு ஞாபகம் இல்லை நான் ரெஃபரன்ஸ் தேடி கண்டுபிடிக்க முடியுதுன்னு பார்க்குறேன் ஒன்று ரெண்டு வேணா ஞாபகத்துக்கு ரெண்டு மூணு வாதம்னா பேச்சு ரெண்டு பேருக்கு இடையில அல்ல சிலருக்கான இடையிலான பேச்சு அப்புறம் வாதங்கள்ல பல வகைகள் அதுல வந்து ஜல்பம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு ஜல்பம்ங்கிறது ஒரு டைலாக் அப்புறம் இன்னொன்று வித்தண்டா அப்படின்னு ஒரு டைலாக் இருக்குது அதுதான் நம்ம தமிழில் பிரயோகம் வித்தண்டா வாதம் பேசிட்டு இருக்கான் அப்படின்ட்டு அப்புறம் என்னென்னா சம்வாதம்னு ஒரு பேச்சு முறை இருக்குது அப்புறம் ப்ரௌட அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு ப்ரௌடவாதம்னு ஒரு பேச்சு இருக்கு இது ஒன்று ஒன்றும் ஒரு என்ன மாதிரி பேசிக்கிறாங்களோ அதை பார்த்து அந்த பேச்சை கேட்டகரைஸ் பண்ணலாம் அப்படி இது என்ன பேச்சு அப்படின்ட்டு இப்போ உதாரணமாக ஜல்பம்னா என்னென்னா ரொம்ப கீழ்த்தரமான பேச்சு ரொம்ப ஜல்பமாக பேசுகிறாங்கிறது கிராமத்தில் இருக்குது இந்த வார்த்தை இது ரொம்ப ஜல்பம்டா அப்படிம்பாங்க ஜல்பம்னா என்னென்னா ரொம்ப சில்லி டாக்கு அதில் வந்து ஒரு பொருளே இருக்கிற நாம் ஒன்று பேசிட்டு தான் அவன் ஒன்று பேசுவான் ஆனால் நம்ம பேசுறத கவனிக்கவும் அவன் தயார் கிடையாது எதுக்கு தயார் கிடையாது ஆனால் பேச்சு பார்த்தா மடிக்கணக்கில் பேசி போயிட்டு இருக்கோம் பொருளற்ற பேச்சு அதுக்கு பேர் ஜல்பம்னு பேர் பிரதிவாதம்ன்றது இதில் ஆ பிரதிவாதம்ன்றது இதில் வராது பிரதிவாதம்னா பதில் நடத்தும் கேட்ட கேள்விக்கு பதில் இது வந்து பேச்சுக்குள்ளேயே ஒரு பாட்டுக்கு வந்து பிரதிவாதம் ஒரு கேள்விக்கு ஒரு பதில் ஆனால் இது பேச்சினுடைய வகையிலேயே ஆறு இருக்கு வித்தண்டவாதம்னா என்னன்னா நீ என்ன சொன்னாலும் சரி நான் கவனிக்க தயாரில்ல ஆனால் நான் பேசுறது சரி அப்படின்னு நிற்கிறதுக்கு பேர் வித்தண்டா அது அப்புறம் என்னன்னா இன்னொன்று ப்ரௌட ப்ரௌடன்னா என்னன்னா மூத்த அப்படின்ட்டு அதுக்கு அர்த்தம் ப்ரௌடன்னா அதாவது எதையுமே பார்க்காம புல்டோசர் மாதிரி எல்லா ஆர்குமெண்ட்டையும் வீழ்த்தரும் எதையுமே அதாவது ரொம்ப எமர்ஜென்சியான சில சிக்கலான சூழ்நிலை கேன்சர் ட்ரீட்மெண்ட் மாதிரி ப்ரௌடங்கிறது அதாவது ரொம்ப சிக்கல் அவனை வந்து காப்பாற்றணும் ப்ரௌடவாதம் ஈஸியாக பண்ணிடக்கூடாது ஏன்னா அந்த புரோட மதத்தில் வந்து நல்லது கெட்டது எல்லாத்தையும் அடிச்சு எறியணும் அப்படி ஒரு பேச்சு அந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட் அப்படி தானே அதாவது கேன்சருக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அந்த நோய் கிருமிகளை அழிக்க போகும்போது இவன் உடம்புல இருக்கிற நல்ல திசுக்களையும் அதை அழிச்சு எறியும் ஆள் வந்து நோயும் பாதி நோயும் போகும் ஆளும் பாதி போயிடுவான் சுத்தமாக அடித்து எரிஞ்சிடும் கேன்சர் ட்ரீட்மெண்ட் அந்த மருந்து அப்படி இந்த புரோடவாதம் ஏன்னா அவனை வந்து கடை அவன் வந்து சொன்ன கேட்க மாட்டேங்கிறான் அதனால அவனை கண்ணா பின்னாடி பண்ணி அவனை காப்பாற்றுறதுக்கே இருக்கிற டூல் ப்ரௌட் வரும் அப்படி பல இருக்கு அதில் ஒன்று சம்வாதம் அப்படிங்கிறது இந்த சம்வாதம்ங்கிறது பொதுவாக எங்கே பிரயோகமாகிறதுனா குரு சீடனுக்கு இடையில் பிரயோகப்படுத்துவது பேர் சம்வாதம் அந்த குரு சிஷ்ய பேசிக்கிட்டு அதுக்கெல்லாம் பேர் சம்வாதம் கிடையாது அந்த பேச்சு எங்கே வேணாலும் இருக்கலாம் அந்த பேச்சு சம்வாதம் அப்படின்னு கேட்டகரிக்கு வரணும் அப்படின்னா அது என்னன்னா கேள்வி கேட்கிறவன் ரொம்ப ரொம்ப பயபக்தியோட கேள்வி கேட்குறான் ரொம்ப அழகா கேட்கிறான் அளவா கேட்குறான் பதில் சொல்றவருக்கு விளக்கம் கொடுக்கறதில்ல இவன் பதில் சொல்றவருக்கு புத்தி சொல்ல முயற்சி பண்றதில்லை பதில் சொல்றவர்கிட்டேருந்து கேட்பதற்கு மட்டும் புரிந்து கொள்ள மட்டும் தயாரா இருக்கிறான் தனக்கு என்ன தேவையோ தனக்கு தேவையானதை மட்டும் கேள்வியாக வைக்கிறான் வேறு உலக ஆராய்ச்சியெல்லாம் கொண்டு வரதில்லை அப்புறம் கற்க தேவையான குணங்களை வெளிக்காட்டுகிறான் இதெல்லாம் இருந்து அந்த பயபக்தின்னு சொல்கிறாங்களே அப்படிலாம் இருந்து நாசுக்காக கேட்கிறான் இந்த மாதிரி இங்கிதமாக கேட்கிறான் இந்த தன்மையெல்லாம் இருந்து கேட்பவன் கீழே இருந்து அந்த கேட்பவன் தன்னை கீழே வைத்துக் கொண்டு பதில் சொல்பவரை உயர்த்தி வைக்கிறான் அதாவது நிற்கிற இடத்துல இருந்து மேலே கொண்டு வரதுன்னு இல்லை அதிலும் சரி மனதிலும் சரி பேச்சிலும் சரி காயேன்னு வச்சா மனசா இந்த மூணிலுமே பதிலை யார்கிட்ட என்று கேட்கிறானோ அவரை ஒரு படி உயர்த்துகிறான் தன்னை ஒரு படி இறக்குகிறான் அதற்கு பிறகு அந்த டைலாக் நடக்குது இத்தனை கண்டிஷனுக்கு பிறகு பூர்த்தி பண்ணிட்டு ஒரு டைலாக் பேச்சு நடக்குதுன்னா அந்த பேச்சு பேரு சம்வாதம் சம்னா சம்யக் அப்படின்ட்டு பொருள் வாதம்னா டாக் டிஸ்கஷன் அப்ப சம்வாதம்னா ப்ராப்பர் டிஸ்கஷன் அப்படின்னா இந்த ஒரு அசம்பிளியில எல்லாரும் ஈக்குவல் ஸ்டேட்டஸில் இருந்து வட்டமேஜை மாநாடு நடந்ததுன்னா அது பேர் சம்மதம் கிடையாது என்ன தான் ஒருத்தர் கருத்து ஒருத்தர் கேட்டாலும் முழு மனப்பூர்வமான நல்ல சர்ச்சைன்னா கூட அது அது வந்து சம்மதம்ங்கிற கேட்டகரியில் வராது இந்த இடத்துல சம்மதம்னா அந்த குரு சிஷ்யர் உயர்ந்த இடத்திலிருந்து தண்ணீர் கீழான இடத்திற்கு ஓடுவதை போன்ற ஓட்டம் பேச்சு அந்த பேச்சுக்கு பேர் சம்வாதம் அதனால இந்த இடத்துல சம்வாதம் ஸ்ரீகிருஷ்ணருக்கும் அர்ஜுனருக்கும் இடையில் நடந்த இந்த சம்வாதத்தில் அப்படின்னு பொருள் அப்படின்னா என்ன பொருள் உயர்ந்த இடத்திலிருந்து பள்ளத்திற்கு இந்த ஓட்டம் பாய்கிறது அதற்கு தேவையான குணங்களுடன் அப்புறம் உயர்ந்த இடத்துலேருந்து போகுதுன்னா அந்த தண்ணிக்கு ஒரு சக்தி இருக்கும் கீழே நோக்கி ஓடும் பொழுது அப்படி சக்தி நிரம்பியதுங்கிற பொருளும் இதுக்குள்ள ஒழிஞ்சிட்டு இருக்கு அந்த சம்வாதத்தில் அப்புறம் ஆத்ம சையம யோகோ நாம அல்லது ஆத்ம சம்யம யோகோ நாம ஆத்மன்னா இந்த இடத்துல மனது சம்யமன்னா இந்த இடத்துல சரி செய்தல் சரி செய்தல்னா அதை தகுதி உள்ளதாக்குதல் எக்யூப்ட் ஆக்குதல் யோகோ நாம யோகம் ஆத்ம மனதை சீர் செய்யும் யோகம் நாம என்ற பெயரை உடைய சஷ்டக ஷஷ்டோ ஆறாவது அத்தியாயக ஆறாவது அத்தியாயம் இந்த கடைசி வரி பார்க்குறோமே ஆத்ம சையம யோகோ நம்ம சஷ்டோத்தியாய சஷ்டோ அது வரைக்கும் வந்து ஒரு ஒரு சாப்டருக்கும் மாறும் அந்த மீதி இருக்கிற எல்லாம் வந்து எல்லா சாப்டருக்குமே இதே மாதிரி இருக்கும் இதை ஏன் நாங்கள் சொன்னோம்னா இப்போ தான் நம்ம ஏழாவது அத்தியாயத்துக்குள்ள நேராக போகிறோம் அப்படி போகும்பொழுது இந்த பகவத்கீதையினுடைய ஒரு ஒரு சாப்டரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் இது என்ன இது வந்து ஸ்ரீமத் ஸ்ரீமத்துன்னு புரிஞ்சுக்கணும் பகவத்கீதா அப்படிங்கிற வார்த்தைக்கு பொருள் பார்க்கணும் பகவத்னா பகவத்துக்கு உரிய அல்லது பகவத்தால் சொல்லப்பட்ட அப்படின்னு பகவத் அப்படின்னா என்னன்னா ஈஸ்வரா அப்படின்னா பகத்தை உடையவன் பகவத் அல்லது பகவான் அப்படின்ட்டு பகன்னா என்னன்னா ஐஸ்வர்யங்கள் அப்படின்ட்டு ஏன்னா இறைவன் அர்த்தம் இறைவன்னா என்னன்னு நம்ம விளக்க சொல்லியிருக்கோம் அந்த விளக்கத்தெல்லாம் இங்க கொண்டு வந்துக்க வேண்டியதான் அவர்தான் பகவான் அவரால் சொல்லப்பட்ட கீதான்னா பாடல் அவரால் சொல்லப்பட்ட கீதா பகவத் கீதா அந்த பகவத்கீதா எப்படிப்பட்டது ஸ்ரீமத் ஸ்ரீயை உடையது ஐஸ்வர்யங்களை தரக்கூடியது அப்படி அப்புறம் இது என்னன்னா உபனிஷத்து உபனிஷத்துக்கு விளக்கம் பார்க்குறோம் இது வந்து பிரம்ம வித்யா அப்புறம் இது வந்து யோக சாஸ்திரம் இது வந்து ஸ்ரீ கிருஷ்ண அர்ஜுன சம்வாதம் இத்தனையும் இதனுடைய சிறப்பு அதனால உண்மையை சொல்லப்போனால் மீதி எந்த நூலுக்கும் இத்தனை சிறப்பு சிறப்பு கிடையாது ஈவன் உபனிஷத்துக்கும் நான் ஒரு விஷயத்துல சொன்ன உபனிஷத்துக்கும் இதுக்கும் ஒரு காம்படிஷன் வந்தா உபனிஷத்து தான் ஜெயிக்கணும் அந்த டாபிக்ல இதை நம்ம அதை விட இதை தானே பண்ண யாரும் சொல்ல முடியாது ஆனாலும் கூட உபனிஷத்து வந்து யோக சாஸ்திரம் கிடையாது உபனிஷத்து உபனிஷத்துங்கிற எக்ஸாம்ல அவர் தான் ஃபர்ஸ்ட் இவர் செகண்டா போயிடுவார் ஆனா யோக சாஸ்திரமானு டெஸ்ட் வச்சா இவரு ஃபர்ஸ்ட் வந்துருவாரு அவரு ஜெயிக்க முடியாது இவரு இவர் உபநிஷத்தா தான் இவர் உபநிஷத்து எக்ஸாம் தான் பாஸ் பண்ண முடியும் அதுக்குள்ள ஃபர்ஸ்ட் அவரு இவர் செகண்ட் யோக சாஸ்திரம்னு எக்ஸாம் வச்சா உபநிஷத்தை ஃபெயில் மார்க்கு இவர் ஃபர்ஸ்ட் மார்க் இவர் ரெண்டுலையுமே பாஸ் பண்றவர் அதனால நிறைய யோக சாஸ்திர நூல்கள் இருக்கு பகவத்கீதை தவிர ஆனா அது உபனிஷத்து செய்யற வேலையை செய்யமான செய்யாது அவங்களெல்லாம் ஃபெயில் ஆயிடுவாங்க இவர் பாஸ் பண்ணிக்குவார் அதனாலதான் உலகத்துல உபனிஷத்தை வந்து உலக நாடுகள்லாம் புகழ்ந்து பேச சாரி உபனிஷத்துல பகவத்கீதைய உலக நாடுகள் உலகத்துல இருக்கிற அறிஞர் அறிஞர்கள் எல்லாம் புகழ்ந்து பேசியிருக்கிறாங்க அவங்க சர்டிபிகேட்லாம் நமக்கு ஒண்ணுமே கிடையாது நமக்கு வந்து அதெல்லாம் எல்கேஜி சார் இந்த புத்தகம் எல்கேஜி பாஸ் பண்ணியிருக்கு சார் அப்படின்னு அவங்க பாராட்டுற மாதிரி ஏற்கனவே இது பிஹெச்டி பிடிச்சிருக்கு ஸோ இது வந்து அவங்களுக்குலாம் இது என்னன்னு தெரியும் அவங்க பாராட்டு போய் கிடையாது அவங்களாம் அந்த பாராட்டுகள்லாம் உண்மை ஆனால் அதெல்லாம் சும்மா நம்ம படித்த சிறப்பு தான் வரும் ஆனால் நம்ம நாட்டில் உள்ள சாஸ்திர கட்டமைப்புகள்லேயே பார்த்தா கூட நம்ம நாட்டு ஞானிகளே கூட பிஹெச்டி முடித்தவங்க இது வந்து எல்லாத்துலேயுமே பிஹெச்டி இந்த மாதிரி மல்டி டைமென்ஷனல் அப்ரோச்னு பார்த்தா எங்கேயும் கிடையாது அது உண்மையிலேயே சொல்கிறது எத்தனையோ நூல்கள் இருக்குது தர்மசாஸ்திர நூல்கள் இருக்குது அதெல்லாம் வந்து பிரம்ம வித்யாவே அல்லது இந்த உபனிஷத்துங்கிற ஸ்டேட்டஸ் உபனிஷத்து போதனையே அதெல்லாம் தொடர்றது கிடையாது தொட முடியாது ஏன்னா ஒரு நூலை கட்டமைக்கும் போது இது என்னத்தை செய்யணும்னு உருவாக்குறவருக்கு ஒரு கண்ணோட்டம் இருக்குது அது மட்டும்தான் செய்ய முடியும் இன்னொன்னையும் பண்ண முடியாது குழப்பி விட்டு நூல் வந்து கண்ணாப்னா சிக்கலாக இருக்கும் படிக்கிறவங்க ஒன்றும் புரியாமல் போயிட்டோம் இவர் என்னதான் சொல்ல வராங்க சார்பார் படித்தவர் கடைசியாக அப்படி ஒரு நூலை வந்து ஒரு ஆங்கிளில் ஒரு திசையில் சக்ஸஸ் ஆக்கிறதுக்கே பெரிய பிரயத்தனம் பண்ணணும் அதனால தான் உபநிஷத்து கூட வந்து யோக சாஸ்திர கண்ணோட்டத்தை தொடர்தில்லை அது ஒதுங்கிக்குது ஏன்னா தொட்டால் குழப்பி விட்டுரும் அப்படிங்கிறதுனால அது அழகாக உபநிஷத்து வேலையை மட்டும் பண்ணிட்டு போயிடுது மீதி சாஸ்திர நூல்களும் உபநிஷத்து வேலையை தொடர்றதில்லை அதுவும் ஒதுக்கிக்குது ஆனால் இந்த பகவத்கீதை தைரியமாக எல்லாத்தையும் தொடும் ரெண்டையுமே தொட்டு வெற்றி அடையுது கேட்டவன குழப்பம் இல்லாமல் வெற்றி அடைய வைக்கிறது அது மிக இந்த மாதிரி நூல் வேற எதுலையும் கிடையவே கிடையாது ஒட்டுமொத்த நம்ம வேத பண்பாட்டில் இந்த மாதிரி மல்டி டைமென்ஷனில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆன நூல்னா இது மட்டும்தான் அதனாலதான் தான் இதுக்கு ஒரு சிறப்பு இருக்குது அதனால் அதை தெளிவாக காட்டுறாங்க இந்த இடத்துல சரி பிரம்ம யோக சாஸ்திரம் ப்ளஸ் உபநிஷத் அப்புறம் உபநிஷத்துங்கிறதுக்கு விளக்கமாக தான் பிரம்ம வித்யாங்கிற வார்த்தை இருக்குது அப்புறம் இது எங்கேருந்து கிடைச்சதுன்னா சம்வாதம்ங்கிறதையும் காட்டுறாங்க இது சாதாரணம் கிடையாது இது சம்வாதம் இது ரொம்ப டீசெண்டான ஒரு டாக் அப்படின்னா படிக்கிறதுக்கு சுலபம் மனப்பக்குவங்களை நமக்கும் கொடுப்பது அப்புறம் சாதாரணம் கிடையாது இறைவனுடைய அவதாரங்களில் மிகச்சிறந்தது அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் சரி அல்லது இறைவனுடைய ஞானத்தை பெற்றவர்களில் மிகச்சிறந்தவர் அப்படின்ற பொருளை வச்சுக்கிட்டாலும் சரி அப்படிப்பட்டவர் ஸ்ரீ கிருஷ்ணர் அப்புறம் மாணவர்களில் சிறந்தவர் அர்ஜுனன் ஏன்னா ஒரு ரிஜு அர்ஜுனன் ஸ்ட்ரைட் அவர் நாடு பூரா புகழ் அடைஞ்சிருந்தவர் மிக மிக தகுதி உள்ள ஒரு மாணவன் அப்ப மிக தகுதி உள்ள ஒரு குரு மிக தகுதி உள்ள ஒரு மாணவன் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டா அது எப்படிப்பட்ட பேச்சா இருக்கும் அது மிகச்சிறந்த வாதம் அது உலகத்திலே கற்பனை பண்ண முடியாத ஒரு டைலாக் அப்படிப்பட்டதுங்கிறது சம்வாதம் அப்படிங்கிற ஸ்டேட்டஸில் இருக்கிறது அதனால நாம் இதற்கு எப்படிப்பட்ட முக்கியத்துவத்தை நம் மனதில் கொடுக்க முடியுமோ கொடுத்து கொள்ளலாம் எவ்வளோ முக்கியத்துவம் நாம் கொடுக்குறோமோ அந்த அளவிற்கு இந்த டாக் இந்த பேச்சு ஓப்பனாக பொருள் உள்ளதாக ஆகும் அதனால் ஒரு ஒரு அத்தியாயத்தினுடைய நிறைவிலும் இதை ஞாபகப்படுத்துகிறாங்க நாம் நினைச்சோம் இந்த அத்தியாயத்தை ஆரம்பிக்கும் போதே இதை ஞாபகம் வச்சுக்கிட்டா நல்லதுன்னு அதனால் முன்னாடி அத்தியாயத்திலிருந்து கொஞ்சம் கடன் வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டோம் ஓகே ஏழாவது அத்தியாயத்துக்கு நம்ம உள்ள வரோம் நூற்றி இருபத்தி ரெண்டாவது பக்கம் ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமக ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நம இப்போ அத்தியாயம் முழுக்க ஸ்ரீ பகவானுவாச்ச ஸ்ரீ பகவானுவாச்ச मय्यासक्त मय्यासक्त मनः पार्थ मनः पार्थ योगं युञ्जन् योगं युञ्जन् मदाश्रयः मदाश्रयः असंशयम् असंशयं समग्रं मां समग्रं मां यथा यथा न्यास्यसि न्यास्यसि तच्छृणु तच्छृणु திரும்ப இதே படிக்கிறோம் ஸ்ரீ பகவானுவாச்ச ஸ்ரீ பகவானுவாச மையா சக்த மையா சக்த மனः பார்த்த மனः பார்த்த யோகம் युञ्जन् योगं युञ्जन् मदाश्रयः मदाश्रयः அசம்சயம் असंशयं समग्रम्माम् समग्रम्माम् यथा ज्ञास्यसि यदा ज्ञास्यसि तच्छृणु तच्छृणु ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம் ரொம்ப லவ்லியாக ரொம்ப கேரோட பேசுகிறாரு குரல் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப அர்ஜுனர் வந்து நிறைய கேள்வியெல்லாம் கேட்டு பதில் சொல்லிகிட்டே வந்தார் எங்கேயோ ஒரு முக்கியமான இடத்துல ஒரு ஒரு நிலையிலையும் ஓ இந்த இடத்துல இவர் சிரமப்படுறாரு இந்த இடத்துல சிரமப்படுறாருன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டே வந்து ஒரு ஒரு சிரமமாக நிற்கிக்கிட்டே வராரு இப்போ ஒரு இடத்துக்கு வராரு மையா சக்த அப்படின்னா மை ஆசக்த அப்புறம் மனாகா மையினா என்னில் எனக்குள் ஆசக்த அப்படின்னா பிடிவாதம் கொண்ட உறுதி கொண்ட நிலை பெற்ற உதாரணத்துக்கு இது சொன்னால் ஒரு உதாரணம் என்ன சொன்னால் இந்த மரம் வந்து பூமியில் ஆசக்தம் எப்படி இருக்குது ஆசக்தமாக இருக்கிறது பூமியில் உறுதியாக நிலை பெற்று இருக்கிறது பிடிப்புடன் இருக்கிறது அசைக்க முடியாததாக இருக்கிறது அந்த நிலைக்கு ஆசக்த அப்படின்ட்டு மனாகா அப்படின்னா மனதை உடையவனாக இருந்து கொண்டு மனம் மனதை உடையவன் மனவகம் அப்படின்னா உறுதியாக நிலை பெற்ற மனதை உடையவனாக இருந்து எங்கே உறுதியாக நிலை பெற்ற எண்ணில் எண்ணில்னு இவர் எங்க சொல்றாருன்னா இந்த இடத்துல எதை ரெஃபர் பண்றாருன்னா இறைவனில்ங்கிறத நிலைப்படுத்துறார் ஏன்னா இந்த இடத்துல வந்து ஸ்ரீகிருஷ்ணர் அவர் அவதாரம் அப்படின்னு வியாசரோ அல்லது மற்ற ஞானிகளோ நமக்கு சொல்லலாம் ஆனால் அர்ஜுனர் குழந்தையிலிருந்து அப்படி பார்த்தது கிடையாது அர்ஜுனர் பொறுத்தல ஸ்ரீ மாமாவை தான் பார்த்து படம் தாய் மாமா அவருக்கு மாமன் முறை உறவுலையும் மாமன் முறை அப்புறம் ஒரு சிறந்த ராஜா அப்புறம் குருகுலத்தில் போய் நிறைய படித்து எல்லா எக்ஸாம்லையும் பாஸ் பண்ணவர் அப்புறம் வாழும்பொழுது பார்த்தாலும் மிகப்பெரிய ஞானியாக இருக்கிறார் அப்புறம் அவர் வாழ்க்கையில் எடுத்து செஞ்ச செயல்களுடைய ரிசல்ட்லாம் பார்த்தா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் பர்சன் அப்புறம் கிடைச்சிருக்கிற புகழ் பாராட்டு ஊர்ல இருக்கிற அங்கீகாரம் நாட்டுல இருக்கிற அங்கீகாரம்லாம் பார்த்தா அவர் குறை சொல்லப்பட முடியாத ஒரு நபர் எந்த குறையுமே அவர்கிட்ட யாராலும் காட்ட முடியல ஞானிகளால் அல்லது சாஸ்திரம் தெரிந்தவர்களால் அவரை எந்த இடத்திலும் குறை சொன்னதில்லை அப்புறம் பல பேரால் திட்டப்படுகிறார் பல பேரால் வசை சொல்லப்படுகிறார் அதுவும் உண்மை யாரால்னு அந்த கேட்டகரியை பார்க்கணும் அது பார்த்தா அஞ்ஞானிகளால் விவரம் தெரியாதவர்களால் கிறுக்கர்களால் அசுரர்களால் அவர் குறை சொல்லப்படுபவர் அதனால தான் அவர் போய் அவங்களெல்லாம் அழிச்சார் அசுரர்களெல்லாம் அழிச்சார் அதனால் அவர் பேர் மதுசூதனன் இந்த மாதிரி பேரெல்லாம் வந்திருக்கு அதனால் இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும் நான் சரியாக செல்கிறேனா இல்லையா அப்படின்னு யாருக்காவது சந்தேகம் பண்ணால் இது ஒரு ஆராய்ச்சி டெஸ்ட் பேப்பர் இதை பாஸ் பண்ணி லிட்மஸ் டெஸ்ட் மாதிரி இதை வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம் என்ன டெஸ்ட்னா நம்மை பாராட்டுறவங்க யாருன்னு லிஸ்ட் எடுக்கணும் நம்மை குறை சொல்கிறவங்க யாருன்னு லிஸ்ட் எடுக்கணும் ரெண்டுமே இருக்கும் எல்லாருக்குமே பாராட்டுபவர்கள் எந்த அளவிற்கு ஞானம் உள்ளவர்கள் அப்படின்னு பார்ப்போம் பாராட்டுபவர்கள் என்னை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு இதுதான் டெஸ்ட் பேப்பர் பாராட் என்னை பாராட்டுபவர்கள் சரியானவர்களா ரிப்பேர் ஆனவர்களான்னு பார்ப்போம் என்னை பாராட்டுபவர்கள் சரியானவர்கள்னா நான் வந்து புரிஞ்சுக்கலாம் ஓ நான் ஒருவேளை சரியான ட்ராக்ல தான் போகிறேன் போல இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் என்னை பாராட்டுபவர்களே ரிப்பேர் பிடிச்சவங்க ரிப்பேர் ஆனவங்க குறைபாடு உள்ளவர்கள் அவங்கள வந்து சரியானவர்களுக்கு ஒத்துக்க முடியவர்கள் அவங்க என்ன பாராட்டுறாங்கன்னா புரிஞ்சுக்கணும் எங்கிட்ட எங்கேயோ ரிப்பேர் இருக்க வாய்ப்பு இருக்காது இல்லைன்னா அவன் என்ன பாராட்ட முடியாது சரிங்களா அடுத்த பக்கம் எனக்கு கெட்ட பேர் வந்துருக்கு அந்த லிஸ்ட் எடுக்கிறேன் எனக்கு என்னை குறை சொல்கிறார்கள் யார் குறை சொன்னதுன்னு பார்க்கணும் குறை சொன்னவங்க சரியானவர்கள் சான்றோர்கள் தகுதி உள்ளவர்கள் சரியான மார்க்கத்தில் செல்பவர்கள் ஞானிகள் இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிறவங்கெல்லாம் என்னை குறை சொல்கிறாங்க சார் அப்படின்னா என்னிடம் எங்கோ தவறு இருக்க வாய்ப்பு இருக்கிறது அதை சீக்கிரமாக கண்டுபிடிச்சு சரி சார் இந்த ரிப்பேர் கேஸ் எல்லாம் என்ன குறை சொல்லுங்க சார் இந்த தமிழில் வார்த்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது அவர்களே சரியில்லை அவங்களே சரியில்லை அவங்க பிரச்சனை அவங்க தீர்க்க முடியல தீர்க்க முடியல அல்லது வீணா போன கேஸ் சுருக்கமாக சொன்னான் ஸோ அவங்க என்ன குறை சொல்கிறாங்க சார் அப்படின்னா நான் கொஞ்சம் சரியானவனவா சரியானவனாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது நான் ஒருவேளை சரியா இருக்கணும் ரிப்பேர் கேஸ் என்ன என்னை குறை சொல்லுதுன்னா நான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்து பிடிக்கும் அதனால் நல்ல பேர் கெட்ட எல்லாம் பார்த்து ஈஸியாக நடிக்கிட கூடாது யார் தேர்ந்து வருதுன்னு பார்க்கணும் கெட்டவன் திட்டினா சந்தோஷப்படணும் கெட்டவன் பாராட்டினா நீ அலர்ட் ஆகிக்கணும் ஓ நம்மள்கிட்ட எங்கேயும் மிஸ்டேக் நடக்குதுப்பா சரியானவங்க பாராட்டினா சந்தோஷப்பட்டு சரியானவங்க குறை சொன்னால் அலர்ட் ஆகிக்கணும் ஓ நம்மள்கிட்ட எங்கேயோ குறை இருக்கு நம்ம சரி பண்ணிக்கணும் அப்படின்ட்டு அப்படி அதனால் மை ஆசக்த மனாகா என்ன இறைவனில் உறுதி கொண்ட மனதை உடையவனாக அப்படின்னு ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்லும்பொழுது மையின்னு தான் அவர் சொல்றார் அவர் இறைவனைன்னு சொல்லலை உண்மை இது வந்து நேர்மையான மொழிபெயர்ப்பு அவர் சொல்றது எண்ணில்னு தான் சொல்றார் எண்ணில் உறுதியாக மனதை வைத்துக்கொண்டு அப்படின்னு இந்த இடத்துல தான் பல பேர் தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்ன சொல்றாங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ணர் தான் வழிபாட்டுக்கு தகுதியாக உள்ளவர் நீ கிருஷ்ணனை தான் வழிபடணும் ராமரை பிள்ளையார கூடவே கூட சிவபெருமான உன் மூஞ்சில நான் ஏன் முடிச்சேன் உன் பேச்சைய ஏன் கேட்டேன் ஏன் சார் என்ன பிரச்சனை சிவன் பேரெல்லாம் சொல்கிறேன் ஏன் சிவனை கும்பிட்டா என்ன தப்பு ஐயோ திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஏன் கூடாது இவரே சொல்லிட்டாருல்ல என்னதான் நினைக்கணும் என்னதான் கும்பிடணும் என்ன தான் உறுதியாக இருக்கணும்னு சொல்லிட்டாரு அப்புறம் நீ என்ன கச்சமிச்சா நீ என்ன நத்தியும் கொண்டு வரது பாருங்க இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனை இதெல்லாம் உள்வீட்டு பிரச்சனை பல பேர்கிட்ட இருக்கிற பிரச்சனை இதெல்லாம் சொசைட்டில இந்த மாதிரி வாக்கியங்களை வச்சுக்கிட்டு தான் அவங்க வந்து ஏன்னா இவரே சொல்லியிருக்கிறாரு என்னில் உறுதியாக இருக்கணும்னு ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்றாருன்னா அப்ப கிருஷ்ணர்ல தானே உறுதியா இருக்கணும் அப்ப கிருஷ்ணரை தானே நினைக்கணும் அப்ப மீதி எல்லாம் நினைக்க கூடாது இல்ல இப்படி இப்ப சில இடங்கள்ல புஸ்தகம் நீங்களாம் சொன்னீங்க அந்த புஸ்தகத்துக்கு பேரெல்லாம் அதெல்லாம் வாங்கினீங்கன்னா இதெல்லாம் இந்த விளக்கத்தை தான் கொடுப்பாங்க அவரே சொல்லியுள்ளார் அவரில் உறுதியாக இருக்க வேண்டும் என்று அதனால் எப்பொழுதும் நீ அவரையே நினச்சிக்கிட்டு அவருடைய ஃபோட்டோ வச்சுக்கோ அவரை தவிர வேற எதுவும் நினைக்காது வேற சாமியை கூட நினைக்கக்கூடாதுண்ணா இவர் இந்த இடத்துல அப்படி சொல்லலை இந்த இடத்துல அவர் சொல்ல வர பொருள் என்னன்னா இறைவனில்ங்கிற அர்த்தத்தில் தான் சொல்கிறார் அது ஞாபகம் வச்சுக்கணும் அப்போது இதில் இன்னொரு சூக்ஷமமான பொருள்கள் இந்த பொருள்லாம் உங்களோட எந்த புத்தகத்துலையுமே கிடையாது உங்கள்கிட்ட சொல்லலாம்ங்கிறதுனால நான் சொல்கிறேன் ஒரு ஆச்சாரியன் தன்னை இறைவன் என்ற நிலையில் வைத்து கொண்டுதான் பேச வேண்டும் யோக சாஸ்திரத்தை கொடுக்கணும் ஏன்னா யோக சாஸ்திரத்தை கொடுக்க தகுதி உள்ளவன் இறைவன் மாத்திரம்தான் ஆனா ஒரு ஆச்சாரியன் தன்னை இறைவன் என்ற நிலையில் வைத்துக் கொள்ள போதுமான தகுதி உள்ளவராக இல்லையே அப்படின்னா அவர் வந்து அவருடைய வாழ்க்கையில இறைவனாக வாழ்வதற்கு தேவையான அம்சங்களுடன் அவரால் வாழ முடியல ஃபெயில் ஆகிட்டார் அப்புறம் எப்படி தன்னை அவர் இறைவன் வச்சுக்கிட்டு பேச முடியும் அந்த பேச்சில் மிஸ்டேக் நடந்துடாதா அப்படின்னா குறைந்த பட்சம் இந்த ஆச்சாரியன் போதனா சமயத்தில் போதனா விஷயத்தில் இறைவனே பேசினால் எப்படி பேசுவாரோ அப்படித்தான் பேச வேண்டும் ஒருவேளை மற்ற இடங்களில் வாழ்க்கையில் ஃபெயிலியர் ஆகலாம் அந்த தவங்களில் அந்த பரீட்சைகளில் பாஸ் செய்ய அவர் என்ன செய்யணுமோ அதை அவர் செய்து கொள்ள வேண்டியது ஆனால் போதிக்கும் பொழுது இறைவனே பேசினால் எப்படி பேசுவாரோ அந்த பேச்சுக்களை மாத்திரமே பேச வேண்டும் அதிலிருந்து இறங்கி வரக்கூடாது அப்படித்தான் ஸ்ரீகிருஷ்ணர் பேச்சினார் அந்த பேச்சு குறையற்றது தவறுகள் அற்றது அதனால் அது இறைவனால் பேசப்பட்டது அப்படின்னு வச்சுக்கலாம் அல்லது ஒட்டுமொத்த வாழ்க்கையும் ஸ்ரீகிருஷ்ணருடைய வாழ்க்கையும் ஸ்ரீகிருஷ்ணருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் குறைகளற்றதாக இருப்பதால் அவரே இறைவன் சொன்னால் ஒருத்தர் சொன்னா தவறு கிடையாது அல்லது இறைவன் தான் பிறந்து இப்படி குறைகள் இல்லாமல் வாழ்ந்து காட்டினார் அவர் தான் குறைகள் இல்லாத பேச்சை பேசினால் அப்படி சொன்னாலும் தவறு கிடையாது எப்படி சொன்னாலும் இந்த இடத்தில் இந்த பேச்சு இறைவனுடைய பேச்சு அவர் அப்படித்தான் அர்ஜுனர் பார்த்தார் ஸ்ரீகிருஷ்ணர் அப்படி சொன்னாரோ இல்லையோ நான் இறைவன் நான் பேசுவது இறைவனுடைய பேச்சுன்னு சொன்னாரோ இல்லையோ அப்பா அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் பார்க்க போறேன் உன்னை இறைவனா நான் கேட்க போறேன் இது இறைவனுடைய பேச்சா நான் இந்த ஸ்டேட்டஸ்ல இருந்து கீழே இறங்கி வந்து உன்னை பார்க்கவோ உன்னுடைய பேச்சை புரிஞ்சுக்கவோ தயார் கிடையாதுன்னு அர்ஜுனர் சொல்லிட்டாரு அதெல்லாம் ரெண்டாவது அத்தியாயத்தில் இருக்கு அதனால் கிருஷ்ணருடைய பேச்சு வேறு வழி இல்லை இறைவனுடைய பேச்சாக ஆகிறது அதனால தான் சம்வாதம்னு சொல்லப்பட்டிருக்கு உயர்ந்த இடத்திலிருந்து கீழே இறங்கி வர்றது அப்போ இறைவனுடைய பேச்சாதான் நான் பார்க்க போறேன்னு இவர் சொல்லிட்டாரு நீ தான் எனக்கு ஒரே அடைக்கலம் நீ தான் எனக்கு வழிகாட்ட வேண்டும் ஏற்கனவே அவர் சொல்லியிருக்கிறாரு நீ தான் என்னை காக்க வேண்டும்னு அதனால் இந்த பேச்சு அந்த உயரத்திலிருந்து வருகிறது அப்படி அப்போ பேசுறவர் அந்த இடத்துல இருந்து பேசுறதுனால அவர் இறை நிலையிலிருந்து பேசுகிறார் அவர் இறைவனோ இல்லையோ நமக்கு தெரியாது அதனால் அவர் சொல்லும் பொழுது என்னில் மனதை உறுதியாக நிறுத்துன்னு சொன்னார்னா அந்த இடத்துல இறைவனில் நிறுத்துன்னு தான் அது அந்த இடத்தில் கற்பவர்கள் மிஸ்டேக் பண்ணிடக்கூடாதுங்கிறதுனால கேர்ஃபுல்லாக இப்போ நான் சொன்னதில் சந்தேகம் வரலாம் யாருக்கும் அதுக்கு அடுத்த நிரூபணத்துக்கு போகிறோம் இந்த இடத்துல கற்பவன் மிஸ்டேக் பண்ணிடலாங்கிறதுனால அதுக்கு மேலே தலைப்பில் சொல்லப்பட்டுள்ளது என்ன சொல்லப்பட்டிருக்கு ஸ்ரீ பகவானுவாச்ச ஸ்ரீ பகவான் கூறினார் அப்படின்னு இதில் எங்கேயுமே ஸ்ரீ கிருஷ்ண உவாச்சன்னு இருக்காரு நீங்கள் வேணா பார்க்கலாம் மீதி இடத்துல எல்லாருமே ஸ்ரீ அர்ஜுன ஸ்ரீ கூட வராது அர்ஜுன உவாச்சர் திருத்தராஷ்டிர உவாச்சருக்கு சஞ்சய உவாச்சருக்கு அப்புறம் பாண்டு பேசுறாருன்னா பாண்டு உவாச்சம் இருக்குது அப்புறம் குந்தி பேசுனா குந்தி உவாச்சதான் தான் வருது ஏன் வியாசரே பேசினாலும் வியாச உவாச்சதான் தான் வருது ஹனுமன் பேசுறாரு ஒரு சில இடங்கள்ல ஹனுமன் உவாச்சதான் தான் வருது எங்க யார் பேசினாலும் அவங்க பேர்ல தான் வருது ஆனா இந்த இடத்துல ஸ்ரீ பகவான் உவாச்சன் வருது எங்கேயுமே ஸ்ரீ கிருஷ்ண உவாச்சன் இல்லை அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கணும் பகவான் சொல்ல வர்றவர் அவருடைய இருந்து பகவான் பேசுறாருன்னு புரிஞ்சுக்கோ அப்படின்னு தான் சொல்ல வர்றாரே தவிர ஸ்ரீ கிருஷ்ணர் பேசுனார்னு புரிஞ்சுக்கோன்னு சொல்ல வரல அப்படி சொல்ல விரும்புறவரா இருந்தால் இந்த இடத்துல ஸ்ரீ கிருஷ்ண வச்சுன்னு போட்டிருக்க முடியும் ஆனா போடல அதனால இதெல்லாம் கொஞ்சம் மனசாட்சியோட புரிஞ்சுக்கணும் ஆழமா சிந்தனை சொல்லணும் இல்லைன்னா எதையாவது ஒண்ணு பேசி கேட்குறவங்க குழப்பி நிறைய விஷயங்கள் இப்படி தான் போயிருக்கு அதெல்லாம் அப்படின்னா தவறான போகாது அந்த கடவுளும் சொல்லக்கூடிய விஷயங்களை ஏற்றுக்கிறாங்க எல்லாருமே ஆமாம் ஆனால் ஒரு மனிதன் சொல்லக்கூடிய விஷயங்களை ஏற்றுக்கிறதுக்கு ஒரு மனப்பக்குவம் வேணும் ஏன்னா அவரை பற்றிய முழு டீட்டெயில் தெரிஞ்சதை நம்ம பேச முடியும் இது தெரியாதனால இவங்க எல்லாம் சொல்லும்போது இந்த பக்கம் ஒருத்தவங்க அவர் சொன்னால் சரியாக போகுமா இப்படி என்ன என்ன கடவுள் சொல்லுவாங்க என்ன கடவுள் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி டைலாக் மாறி போச்சு ஆமாம் மாறி போச்சு இல்லை உண்மையிலே நல்ல விளக்கம் இது வந்து இது இந்த மிஸ் இந்த இடம் ஃப்ரீயாக எத்தனையோ மிஸ்டேக் நடக்குது சொசைட்டியில் ஒன்று ரெண்டு இல்லை இப்போ நீங்கள் பார்ப்பீங்க நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறவங்களுக்கு இதை இந்த எங்கெல்லாம் மிஸ்டேக் நடந்ததோ அதெல்லாம் நீங்கள் எவ்வளோ தூரம் பார்த்துருந்தீங்க பார்த்துருந்தீங்கன்னா அந்த அளவுக்கு இது புரியும் அவ்வளோ மிஸ்டேக் இல்லை நிறைய இடம் நடந்தது பார்த்தீங்கன்னா நடத்துகிறோம் அத்தனை பேரும் ஸ்ரீ பகவான் கடவுள் சொல்லுவாங்க ஆமாம் கிருஷ்ண பகவான் கடவுளுக்கு பொருளாக பண்ணுவோம் அது கிறிஸ்டன் கிறிஸ்டன் சொல்லும்போது ஒருத்தருக்கு ஒரு ஒரு மேம் ஐடென்டி பண்ணும்போது சில பேர்த்துக்கு வந்து அது நிறைய பொழுதுமையான அவங்க வருவதுக்கு வாய்ப்பு இருக்குது சாமிஜி சொன்ன மாதிரி இல்லை அதை வச்சுக்கிட்டு பல அமைப்புகளே வந்து இன்னைக்கு உலகத்தில் பெரிய அமைப்புகள்லாம் இருக்குது ஸ்ரீகிருஷ்ணர் தான் குருன்னு வேற எதையும் கும்பிடக்கூடாது ஸ்ரீகிருஷ்ணா தான் காடு மீதி எல்லாம் டெமி காடுட்டான் அதுக்கு ஒரு பேர் கட்டுப்பிடிச்சு மீதி எல்லாம் முருகர் பிள்ளையார் எல்லாம் டெமி காட் லக்ஷ்மி சரஸ்வதி எல்லாம் டெமி காட் அதெல்லாம் கும்பிடாத பெஸ்ட் ஸ்ரீகிருஷ்ணர் தான் அப்புறம் ஸ்ரீகிருஷ்ணர் கோயில் கட்டியிருக்கிறார் அந்த ஸ்ரீகிருஷ்ணர் கோயில் கட்டியிருக்கிறாங்கன்னா எல்லா விதிகள்ல இருந்து மீறி கட்டுறாங்க ஒரு பிள்ளையார் கூட கிடையாது பிள்ளையார் சொல்றது கூட சொல்ல வேண்டாம் கிருஷ்ணர் கிருஷ்ணர் மட்டும்தான் இதெல்லாம் வந்து கல்ச்சரை டிஸ்டர்ப் பண்றாங்க ஏற்கனவே இருக்கிற பண்பாடு ஒரு கட்டமைப்பு கொடுத்துருக்குன்னா சாதனங்கள் ஆராய்ச்சி செய்யப்பட்டு கொடுக்கப்பட்டுள்ள பல விதமான ஆராய்ச்சிகள் செய்யப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு இந்த அந்த ஆராய்ச்சிகள் எல்லாம் இவங்களுக்கு என்னன்னு தெரியல அப்புறம் இது சொல்லப்பட்டது எந்த அர்த்தத்துலன்னு தெரியல இப்போ என்ன பண்ற புது டெக்னிக் கண்டுபிடிக்க வேண்டியது நான் ஒரு கோயில் கட்டுறேன் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் தெய்வம் ஏன்னா பகவத்கீதையில அவரே சொல்றாரு மீதி எல்லாம் கும்புறது வேஸ்ட்னு சொல்லிட்டாரு பல இடங்கள்ல அப்படி வருது ஆனா அவர் என்ன இடத்துல சொல்றாருன்னா இறைவன்கிற அர்த்தத்துல இவங்க என்ன பிடிச்சிட்டாங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ணருங்கிற அர்த்தத்துல இது பிடிச்சிக்கிட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்டு தப்பா கோயில் கட்டி இன்னைக்கு தப்பா பிரச்சாரம் பண்ணி அந்த பிரச்சாரத்துக்கு கூட்டம் அதிகமாயிடுச்சு அது ரொம்ப பேருப்புகளோட இருக்கு அது பல ஆயிரம் கோடி சத்துக்களோட பெரிய நிறுவனம் அது பேர்லாம் சொல்ல விரும்பல அந்த அவங்க கட்டுற கோயிலெல்லாம் எல்லாத்தையும் தூக்கி குப்பையில போட்டாரு கிருஷ்ணர் தான் புடி கிருஷ்ணா புடி கிருஷ்ணா அடி கிருஷ்ணா அடி கிருஷ்ணா புடிச்சுக்கிட்டு தேவையில்லாத நிறைய போஸ்ட் பண்ணியிருக்காங்க நிறைய பார்த்துருக்காங்க அப்புறம் விளக்கமும் அப்படிதான் இருக்கும் விளக்கமும் எங்கே பார்த்தாலும் இங்கே பகவான் வர்றதெல்லாம் அவங்க ஸ்ரீகிருஷ்ணான்னு மாற்றிடுவோம் எல்லாம் மாற்றுங்க மையில் வர வந்ததுன்னா எண்ணில் வந்ததுன்னா இவங்க ஒன்று கிருஷ்ணரில் மாற்றிடுவாங்க இது எல்லாம் மாற்றி மாற்றி மாற்றி விளக்க சொல்லி அப்புறம் பட் அது என்ன மனநிலைன்னு தெரியல கடவுள் யாரும் புரியாமையே ஒரு ஆதாரத்தை பேஸ் பண்ணி வைக்கும்போது அது என்னன்னா அதில் ஒரு நியாயம் இருக்கு இது வந்து நம்ம நிலைக்கு இந்த விளக்கம் கரெக்டு ஆனால் அவங்க கொடுக்குறதும் நான் வந்து நியாயம்னு சொல்லுவோம் ஆனால் யாருக்கு தெரியுங்களா பல மக்கள் வந்து கடவுள் விளக்கம் சொன்னால் தூங்க ஆரம்பிச்சிருவாங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப சாதாரண விளக்கத்துல ஆரம்பிக்கும் அம்மா கையை பிடிச்சி அழைச்சிட்டு போற மாதிரி பிடிச்சிட்டு போகிறதுக்கு ஈஸியான ஏதாவது ஒன்று அதுக்கு ஏதாவது ஒரு ஒரு ஸ்டார்டிங் ஏதாவது ஒரு ஆள் இவர் தான் இவர் தான் இவருன்னு வார்த்தை சொல்லணும் அதுன்னு சொல்லிட்டாலே தூங்க ஆரம்பிச்சிருவான் அது கடவுள்னா தூங்க ஆரம்பிச்சிருவான் என்ன ஏது இவருன்னு சொல்லி ஒரு உருவத்தை ஒரு போட்டோவை காட்டிட்டா நான் ரசிகர் மன்ற தலைவராக வேணாலும் இருக்கேன் சார் ஆனா நான் ரசிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணுங்கிறா அவன் அவன் கேட்டகரிக்கு ஒரு ஆளை கொடுத்தாதான் அந்த ஆள் சரியாக முடியுதுன்னா இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த கேட்டகரிக்கு இறங்கி போயிடுச்சு அவருக்கு அந்த மருந்து ஓகேன்னு வச்சுக்கலாம் ஆனா உண்மை ஆராய்ச்சின்னு வரும்பொழுது அதை வந்து நம்ம அங்கீகரிக்கணும் வீடு கட்டும் போது ஏணி தேவைப்படுது அது கொஞ்சம் ஏணி வச்சு வெள்ளை அடிச்சுட்டு இது வெள்ளை அடிச்சு முடிச்ச உடனே இந்த மாதிரி வந்துட்டோம் இதுக்கு அப்புறம் மறுபடியும் ஏணியை வச்சு வெளியில நிறுத்திட்டு இருக்கிறேன் கம்பேர் இது ஏணியே தான் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி இதனுடைய விளக்கங்கள் சரியாக வராதனால தான் இப்போ நாம அது ஏன் அவங்க அப்படி பண்றதுன்னு சொல்ல முடியும் ஆனா அவங்க நாம ஏன் இப்படி பேசுறோம்னு சொல்ல முடியாது சொன்னா அவங்களுக்கு குழப்பம் முடியும் அவங்களுக்கு புரியாதுங்கிறதுனால தானே அப்படியே சொல்ல வேண்டியிருக்கு டெம்பரரி டூல் கொடுக்க வேண்டியிருக்கு அப்புறம் அவங்கள்ட்ட போய் இந்த வார்த்தை தூக்கி வச்சா அது குழப்பம் அது அவங்க கொடுக்க கூடாது அவங்க மறுபடியும் நாம கொடுக்கலாம் பெரிய பாரத்தை தூக்குறவங்கள்ட்ட சின்ன பாரத்தை ஏன் கொடுத்துருக்காங்க அவங்கள்ட்ட நாம சொல்லலாம் ஆனால் நம்ம அவங்க ஆராய்ச்சி பண்ணி இவங்க ஏதாவது தவறாக போதனை பண்ணுறாங்கன்றவாங்க அப்புறம் அவங்க உண்மையிலேயே புரியாமலும் சொல்லலாம் புரிஞ்சிருந்தாலும் அப்படிதான் சொல்லியாகும் ஏன்னா ஒன்றாம் கிளாஸ் பையன் வந்து இப்போ உதாரணமாக ஒரு பள்ளிக்கூடம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் யார் வேணாலும் எந்த கிளாஸில் இருந்தாலும் உட்காரலாம் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது நம்ம நாட்டு பள்ளிக்கூடம் அப்படிதான் இருக்கு நம்ம நாட்டு பண்பாடுங்கிறது பள்ளிக்கூடம் யார் வேணாலும் எந்த கிளாஸில் போய் வேணாலும் உட்காரலாம் அப்படி சட்டம் இருக்கு நம்ம வந்து ரூல் போடுறது கிடையாது யார் வேணாலும் எந்த கிளாஸில் போய் வேணாலும் உட்காரட்டும் அவன் மூழ்கிட்டு இருந்தால் புழைச்சிக்கிட்டோம் தூங்கினா தூங்கட்டும் தூங்குறவனே எழுப்பாதுன்னு சொல்லுது சாஸ்திரம் அவன் தூங்கினா அவனுக்கு புரியல அவனை போய் ஏன் எழுப்புறது அடுத்த நாள் வரலனாலும் ஏன் வரலன்னு கேட்கக்கூடாது ஏன்னா அவனுக்கு புரிஞ்சிருந்தா வந்திருப்பான் கேட்காது அதனால தான் நம்ம நாட்டு வந்து சட்டம் போட்டதில்லை சரியான இடத்துக்கு வரணும் நீ வரக்கூடாது நீ வரலாம் அப்படிலாம் சொன்னதில்லை சும்மா பேசுகிற ஒரு பேசுகிற ஒரு திறமையானவர்களா சரியாக பேசலாம் ரூல் போடக்கூடாது ரூல் போடக்கூடாது அவன் யாரெல்லாம் தகுதியிலே அவன் தானா வரமாட்டான் நீ ஏன் அப்புறம் நீ வராதுன்னு சொல்ற அப்படியே நம்ம நாட்டை சம்பிரதாயம் இன்னைக்கு நம்ம ரூல் மாற்றினதில்ல இந்த கலியுகத்துக்கு தகுந்த மாதிரி ஆனால் உண்மையை சொல்ல போனால் இந்த ரூல் தான் சரி ரூல் போடக்கூடாதுங்கிற ரூல் தான் சரி அப்போ யார் எந்த கிளாஸில் வந்து உட்காரானோ அந்த வாத்தியாருடைய பொறுப்பு அவனை அங்கே பிடிச்சி வச்சுக்கிறது ஒரு பையன் நாலாவதோ அஞ்சாவதோ எட்டாவதோ ஒன்றாவதோ என்ன வகுப்பு படிக்கிறதுக்கு தகரம் உள்ள ஒன்று கண்டுபிடிக்கிறதுக்கு என்ட்ரன்ஸ் டெஸ்ட்லாம் வைக்க மாட்டோம் நீ பாடம் நடத்து அவ்வளோ அப்போ ஒரு ஒரு வாத்தியார் என்ன தெரியுங்களா பாடம் நடத்தணும் ஏய் நல்லா புரிஞ்சுக்க இது சரியான கிளாஸு இதுதான் கரெக்ட் உனக்கு இதுதான் உன்னால் ஈஸியாக பிடிக்க முடியும் புரிஞ்சுக்கோன்னு தான் சொல்லணும் ஒரு ஒருத்தர் ஒருத்தர் அப்புறம் ஒரு நாள் அங்கே போகிறான் அங்கே போகிறான் அங்கே போகிறான் அவளுக்கு எது பிடிக்குது மூணாம் வகுப்பு பாடம் பிடிச்சிருந்ததுன்னா ஒன்றாம் வகுப்புலேயும் போய் உட்காந்து பார்க்குறான் ஒரே போர் அடிக்கிறாரு அடுத்த நாள் அஞ்சாம் வகுப்பு போகிறான் இவர் பேசுறது ஒன்றும் புரியலையே தப்பாக பேசுகிற மாதிரி தெரியுது நாலாம் வகுப்பு போய் பார்க்குறான் இவர் பேசுறது புரியலையே இன்னும் தப்பு தப்பாக பேசுகிற மாதிரி இருக்கு பத்தாம் வகுப்பு போகிறான் இவர் சரியான பைத்தியம் பிடிச்ச வாதியா இருப்பா அப்படிதான் வாதியார் திட்டுவான் இவர் சரியான பைத்தியப்பா விட்டுரு அப்புறம் ரெண்டாம் வகுப்பு போவோம் சரியான போர் அடிக்கிறாரு மூணாம் வகுப்புல போய் உட்காரலாம் ஏன் கரெக்டாக பேசுறேன் இங்கே உட்காந்துதான் அவனுக்கு அதான் கேட்டகரி அவன் வந்து மூணாம் வகுப்புல உட்காரணும் ரைட் ஃபிட் அவனுக்கு அதுதான் புரியுது அவங்க ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டான் அப்புறம் நாலாம் வகுப்பு போன பிறகு தெரியுது மூணாம் வகுப்பு வந்து சின்ன படம் இது பெரிய படம் அப்போ அந்தந்த வாத்தியார் என்ன சொல்லணும் ஒன்னாம் வகுப்பு வாத்தியார் வந்து மூணாம் வகுப்பு தான் சூப்பரு ஆனா நீ இதை புரிஞ்சுக்கிட்டா தான் மூணாம் வகுப்பு போவ இப்பெல்லாம் உனக்கு இன்னும் பக்குவம் இல்லை நீ இங்கேயே உட்காரு நீ பக்குவப்பட்ட பிறகு மூணாம் வகுப்பு போலாம்னு சொன்னார்னா என்ன ஆகும் அந்த ஒன்னாம் வகுப்பு பையனும் ஒன்னாம் வகுப்பு தகுதி உள்ள பையனும் மூணாம் வகுப்புக்கு ஏன் தெரியுங்களா அவனே நினைச்சுப்பான் ஓ தகுதி இல்லாதவனுக்கு தான் ஒன்றாம் வகுப்பா நான் தகுதி உள்ளவனாச்சே அப்படின்னு மூணாம் வகுப்புல வந்து உட்காருவான் அவரும் சொல்றாரு இது வந்து பத்தாம் வகுப்பு தான் படிக்க வேண்டியது மூணாம் வகுப்புலாம் தகுதி இல்லாதவங்க இங்க வச்சு தகுதியை வளர்த்துட்டு பத்தாம் வகுப்பு போகணும் அப்படின்னு சொன்னாலும் வச்சுப்போம் இவன் அடுத்த நாள் போய் பத்தாம் வகுப்புல பாருங்க அப்போ இவங்க எல்லாம் சொல்ல வேண்டியது என்னன்னா தகுதி உள்ளது இது முக்கியமானது இதை பிடிச்சாலே போதும் அப்படின்னு சொல்லணும் ஒருத்தர் ஒருத்தர் மேல ஒண்ணு இருக்கு அதுதான் உயர்ந்தது நீ அந்த போகணும்னு சொன்னா இவன் வந்து இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணாமலே அங்கே போய் உட்காந்துப்பான் அங்கே ஒன்றும் புரியாது அப்புறம் அங்கே இங்கேன்னு அலைஞ்சு அப்புறம் திரும்ப இங்கே வந்து அங்கே வாழ்க்கையே அப்படி போயிடுச்சு ஸோ அப்புறம் பத்தாம் வகுப்பு வாத்தியார் என்ன சொல்லுவார் நீ இது வரைக்கும் எத்தனை கிளாஸ் வேணாலும் போயிட்டு வந்திருக்கலாம் அதெல்லாம் வந்து இதை புரிஞ்சுக்கிறதுக்கான சாதனங்களாக கொடுக்கப்பட்டது அதை வச்சுக்கிட்டு இதை புரிஞ்சுக்கணும் இதுதான் மெயின் எக்ஸாம் அப்படின்னு சொல்றாரு ஸோ அப்போ அவர் வந்து அதெல்லாம் தப்புன்னு சொல்ல முடியாது அது அங்கே சொல்லப்பட்டதுப்பா ஆமா அப்போ அங்கே வந்து ஒன்றாம் வகுப்புல வந்து நாலும் மூணும் ஏழுன்னு கூட்டி கணக்கு போட்டாலே பத்து மார்க் கொடுத்தாங்க சார் இங்கே நீங்கள் கொடுக்க மாட்டேங்கிறீங்கிறாங்க இங்கே நீங்கள் பத்து மார்க் கொடுக்க அது வந்து பத்து மார்க் கொடுத்தாங்கன்னா இங்கே வந்து உனக்கு சைடு ஒர்க் சைடு ஒர்க்குன்னு அது பார்க்கே கிடையாது சார் இங்கே இதெல்லாம் சைடு ஒர்க் ஆகிட்டீங்க அந்த மாதிரி பத்து மார்க் கொடுத்தாரு ஏ இங்கே சைடு ஒர்க் போகிறதுக்காக தான் அங்கே சொல்லி கொடுத்தாரு புரியுதா ஆனால் பத்து மார்க் கொடுத்தாரு உனக்கு உற்சாகம் கொடுக்கறதுக்காக பத்து மார்க் கொடுத்தாரு என்ன பண்றது அன்னைக்கு உனக்கு பத்து மார்க் கொடுத்தாதான் நீ அதை கத்துக்கிட்ட உனக்கு ஆடா பத்து மார்க் வாங்கியிருக்க ஆடா அஞ்சு மார்க் வாங்கியிருக்கேன் உனக்கு உற்சாகம் கொடுத்தாரு இன்னைக்கு அது உனக்கு சைடு ஒர்க் இன்னைக்கு ரஃப் ஒர்க் அது இன்னைக்கு அது உனக்கு மெயின் ஒர்க் இல்லை அது அந்த கேட்டகரிக்கு போயிடுச்சு அப்படி பத்தாம் வகுப்பு வரும்போது தான் அதை ரகசியமாக வச்சிருந்துட்டு ஓப்பன் பண்ண முடியும் முதல்லயே ஓப்பன் பண்ண முடியாது நீ கத்துக்கிறதெல்லாம் சைடு ஒர்க் ரஃப் ஒர்க்குன்னு சொன்னாக்க யாரும் கற்றுக்க மாட்டான் ஸோ அப்படி இதெல்லாம் இருக்குது நம்ம சம்பிரதாயத்தில் இது நம்ம சம்பிரதாயம் பண்பாடு மிகப்பெரிய பல்கலைக்கழகம் இது உள்ள இவ்வளோ நுணுக்கமான ஆராய்ச்சிகள் கட்டமைப்புகள் இருக்குது ஆனால் ஒன்றே ஒன்று என்னென்னா இது சட்டம் இல்லாத பல்கலைக்கழகம் அதுதான் ஒன்று சட்டம் இல்லாத பல்கலைக்கழகங்கிறதும் மிக உயர்ந்த நிலை அதை புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இந்த சிலபஸ் இந்த மெத்தடெல்லாம் வந்து நல்லது கிடையாது சிறப்பு கிடையாது இந்த மெத்தடில் பாடம் சொல்லி தரக்கூடாது அப்படிங்கிறத மிகப்பெரிய அறிஞர்கள் கண்டுபிடிச்சிட்டு மாண்டசரி மெத்தட் கண்டுபிடிக்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க புத்தகத்தையே தொடரதில்லை மாண்டசரி மெத்தடில் புத்தகத்தை எடுக்காத புத்தகம் வந்து பையங்களுடைய சொந்த அறிவை அழிக்கிறது அப்படிங்கிறான் கண்டுபிடிக்கிறான் இன்னும் பல ஸ்கூல் வந்துருக்கு எழுத படிக்கவே கற்றுக் கொடுக்கறதில்ல சாரி எழுத்துக்களையே கற்றுக் கொடுக்கறதில்ல ஆனால் ஒன்று சொல்லி தர மாட்டாங்க ஏபிசிடி சொல்லி தர மாட்டாங்க ஆனால் புத்தகம் படிப்பான் அப்படி ஒரு டெக்னிக் ஆனால் அவனை சொல்லித்தரது வந்து அவனை ரொம்ப ஹார்ம் பண்ணுது அவனுக்கு வந்து அவனை தொல்லை பண்ணுது அவனுடைய கிரியேட்டிவிட்டியை அழிக்குது பேச கற்றுக் கொடுங்க படிக்க கற்றுக் கொடுங்க எழுத்த கற்றுக் கொடுக்காதீங்கிறாங்க அதுக்கு ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிக்கிறாங்க ஸோ இது புது டெக்னிக் இது என்னன்னா ஒரு ஆளை போட்டு அடக்கக்கூடாது ஒருவனுடைய கிரியேட்டிவிட்டியை சின்ன விஷயங்களை போட்டு முடக்கி வைக்கக்கூடாது எழுதி ஆனா ஆனான்னு மனப்பாடம் பண்ண வைக்கிறதுல ஏபியை மனப்பாடம் பண்ண வைக்கிறதுல போதும் போதும்னு ஆகிடுது குழந்தைகளை எழுத்து தெரியாம பேசுறான் கவிதை எழுதுறா எழுத படிக்கவே தெரியாது அப்போ சும்மா இதுலயே போட்டு அவங்களுடைய வருஷங்களை முடக்காத அவங்களுடைய சிந்திக்கிற பரந்த அறிவு வந்து முடங்கி போயிடுது அப்படிங்கிறாங்க அதுக்கு பல காரணம் அதுக்கு டெக்னிக் கண்டுபிடிச்சு இன்னைக்கு சக்ஸஸ் ஆகிட்டு ஸோ அந்த மாதிரி நம்ம நாட்டு பண்பாடு அதாவது கட்டுப்பாடுகள் குறைய குறைய மெச்சூரிட்டி அதிகம் நடக்கும் கட்டுப்பாடுகள்னா சட்டங்கள் குறைய குறைய ஆனால் ஃபாலோ பண்ணுறவன் கட்டுப்பாடாக தான் இருப்பான் ஃபாலோ பண்ணுறவன்ட்ட டீசன்சி இருக்குது அவன் டீசென்டானவனா இருக்கான் அவன் பண்பட்டவனா இருக்கான் ஆனா இங்கே பார்த்தா சட்டங்கள் குறைச்சலா இருக்கு அதனால தான் நம்ம நாட்டுல பார்த்தா இப்பதான் நம்ம பசங்க உட்காந்துட்டு சட்டம் எழுதுனாங்க நாற்பத்தி ஏழுல அதுக்கு முன்னாடி வரைக்கும் சட்டங்கள் எழுதுனதே கிடையாது எஜுகேஷன் தந்தது மக்கள் மன்னர்களுக்கு தெரிஞ்சிருந்தது மக்களை எஜுகேட் பண்ணியாச்சுன்னா அவனால தப்பு பண்ண முடியாது அதனால எஜுகேட் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணுமோ பண்ணியிருந்தாங்க குருகுலமா நீ குருகுலத்துக்கு வர தயாரில்லையா நான் வரேன் ராமாயணம் மகாபாரதம் நாடகம் நடத்திட்டு வரேன் உனக்கு காசு கொடுக்க போறேன் நீ நடத்திட்டு வா இவனால எப்படி தூங்க முடியுது வீட்டுல இருந்து பாக்குறேன் இவன் ராமாயணம் மகாபாரதம் நாடகம் போட்டா இவனால முடியாது ஏய் நாடகம் போடுறாங்களா வாடி போடலாம் பாடலாம் வந்து உட்காந்து பாரு அங்கே சொற்பொழிவு பண்ணா போர் அடிச்சுங்கிறதுக்காக கதை பாட்டு அது இது எல்லாத்தையும் கவர்ச்சியாக்கி இடுக்கு அந்த என்ன பஜ்ஜியில உருளைக்கிழங்கு வைக்கிற மாதிரி உள்ள வச்சிருக்கிறதே தெரியாத அவங்க சாப்பிட வச்சிட வேண்டியது அப்படி அவனுக்கு உள்ள எல்லாத்தையும் கொடுத்து கொடுத்து எஜுகேட் பண்ணிடுறது எஜுகேட் பண்றதுக்கு அவனுக்கு சட்டம் போடுறதே இல்லை நீ பள்ளிக்கூடம் ஒன்றும் படிக்கணும்னு நீ உன் இஷ்டத்துக்கு பிடிச்சா தான் உனக்கு பிடிக்கலன்னா நீ உன் இடத்துல இரு உனக்கு சொல்லி கொடுக்கறது எப்படின்னு நான் ஒரு டெக்னிக் கண்டுபிடிக்கிறேன் அப்புறம் அவனுக்காக நாடகம் நாடகத்துக்கு போகிறான் உட்காந்துட்டு வேடிக்கை பார்க்குறான் கதையெல்லாம் அங்கேயும் கதையெல்லாம் பார்க்குறான் கல்யாணம் வரும்போது முடிச்சிட்டு இருக்கா குழந்தை பிறக்கும்போது முடிச்சிட்டு இருக்கா காதலை விழாவும் தான் முடிச்சிட்டு இருக்கா சண்டை வந்தா ரொம்ப ரொம்ப முடிச்சிட்டு இருக்கா அங்க ஒரு குருஜி சிஷியனுக்கு உபதேசம் பண்ற மாதிரி சீன் வருது அவர் உபதேசம் பண்ணவரா தூங்கிடுவான் கரெக்டாக மட்டும் பரவாயில்ல அங்க தூங்குறியா நான் ஒன்னே அங்க தூங்காதன்னு சொல்ல மாட்டேன் அங்கேயே அந்த குருவை ஒரு ஜோக் அடிக்க வச்சு அவரை வந்து நகைச்சுவை சொல்ல வச்சு அப்ப உன்னை எழுந்திருக்க வச்சு நான் உன்னை அப்ப எழுந்திருக்க வைக்கிற பாரு ராஜா பாரு நீ முடிஞ்சா தூங்கி பாரு அப்ப அந்த உபதேசத்தையும் த்ரில்லிங் ஆக்கிறது இப்படின்னு டெக்னிக் கண்டுபிடிக்கிறேன் அப்படி அதாவது ஒருத்தனுக்கு கஷ்டமே இல்லாம கல்வி கொண்டு போய் கொடுத்து அவன் அதெல்லாம் படிச்சா என்ன ஆகுது அவனால தப்பு பண்ண முடியாது நல்ல வார்த்தை ஒரு மனுஷன் தப்பு பண்ணாம டெக்னீஷியன் தான் அவன் இது இது வந்து ரொம்ப ஹை டெக்னிக் இது இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் நம்ம டெக்னாலஜியை பார்த்து இது ஏதோ ஒன்று கல்ச்சருங்கிற வார்த்தைகளை முடக்கிறாங்களே தவிர இது நம்மளுடைய எஜுகேஷன் டெக்னாலஜின்னு அவங்க பார்த்தா தான் புரிஞ்சிக்க முடியும் அவங்க அதை பார்க்க தயாரில்லை இப்போ நம்மளுடைய துர்பாக்கியம் நம்ம நாட்டு கவர்மெண்ட்டே எஜுகேஷன் கொடுக்குற விளக்கமே வேறையாக போயிடுச்சு பள்ளிக்கூடத்தில் போய் படிச்சாதான் எஜுகேஷன் முடிவு பண்ணாங்க இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு இந்த அமைச்சர் அம்மா வந்து இவங்க இன்னும் படிக்கலன்னு சொன்னது யாருக்குமே பதில் சொல்ல தெரியல ஏன்னா எஜுகேஷன் என்னன்னு என்னன்னு சொல்லி தெரியல இங்க உள்ள எஜுகேஷன் தெரியாமலே இவங்க பேசுறது எல்லாமே அவருடைய மிகப்பெரிய துருபாக்கியம் ஸோ போயிட்டு போ அப்படி இந்த மையா சக்த மனகா எண்ணில் உறுதி பெற்ற அப்படிங்கிறது விளக்கம் ரெண்டு இருந்து பார்க்கணுன்றது ஒன்று இதில் இந்த ரெண்டுத்தில் எது தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை ஸ்ரீ கிருஷ்ணர் தான் இறைவன் அவரை நீங்க பிடிச்சிக்கணும் மீதி தூக்கிங்க அப்படின்னு மீதி எல்லாம் வேஸ்ட்னு சொல்கிறவர் ஒன்று அறியாமையிலும் சொல்லியிருக்கலாம் அல்லது எனக்கு அதெல்லாம் தெரியும் சார் வாய் மூடிட்டு போ நான் மூணாம் கிளாஸ் பையனுக்கு பாடம் நடத்துறேன் நான் இப்படி தான் பேசணும் உனக்கு நாலாம் போ நான் வேண்டாம்னு சொன்னேன்னா நான் உன் வீட்டில் வந்து உன்னை கையை பிடிச்சிருக்கேன் நான் நீ நல்லா போகக்கூடாதுன்னு சொல்லலாம் நான் இப்படி தான் பேசிகிட்டு இருப்பேன் உனக்கு எங்கே போச்சு போல உனக்கு இந்த கிளாஸ் போர் அடிச்சுன்னா நீ பார்த்தா உங்களுக்கு போய் உட்காரு தயார் இருக்காது ஆனால் நான் இப்படி பேசக்கூடாது நீ சொல்லாது புரிஞ்சுதா இப்போ உங்களுக்கு இந்த நினைப்புலையும் ஒன்று சொல்லலாம் நமக்கு தெரியாது அது இறைவனுக்கு பிடிச்சு நம்மளை பொறுத்தவரை சேஃப்டியாக ரெண்டாவது கேட்டகரியும் நினைச்சுப்போம் ஏன்னா நம்ம மனசு நிம்மதியாக இருக்குது அவ்வளோதான் நினச்சிப்போம் அட்லீஸ்ட் நம்ம உள்ளதெல்லாம் உயர் உள்ளன்னு நம்ம நினைக்கிறது உயர்வாக தான் நினைக்கிறோம் ஆனால் என்ன நம்ம நாட்டு பண்பாடு அப்படி சிக்கலான கட்டமைப்போட இருக்கு அப்படி என்னில் உறுதி பெற்ற மனதை உடையவனாக இருந்து கொண்டு அப்படின்ற இருக்கிறாரு மீதி விளக்கங்கள் நாளைக்கு பார்ப்போம் அப்பா கூட்டாச்சு ஓ என்ன மணி ஆயிடுச்சு பெற்ற கல்வி வாழ்விதனில் பெற்ற கல்வி வாழ்விதனில் பயனதை உடன் தரட்டும் பயனதை உடன் தரட்டும் சொன்ன குரு பரம்பரையின் சொன்ன குரு பரம்பரையின் ஆசிகள் துணை வரட்டும் ஆசிகள் துணை வரட்டும் கற்ற சாஸ்திரம் என்னை கற்ற சாஸ்திரம் என்னை கைவிடாது இருக்கட்டும் கைவிடாது இருக்கட்டும் சாஸ்திரத்தை என்றும் நானும் சாஸ்திரத்தை என்றும் நானும் கைவிடாது இருப்பேனாக கைவிடாது இருப்பேனாக இறையே நின் லீலை நூறு என்னறிவை காவாயோ கேட்காவாயோ மெய்யறிவை விலகி வாழும் மெய்யறிவை விலகி வாழும் நிதிநிலை வேண்டாம் என்றும் நிதிநிலை வேண்டாம் என்றும் ஓம் திருச்சிற்றம்பலம் ஓம் திருச்சிற்றம்பலம் ஓம் சாந்தி சாந்தி சாந்தி ஓம் சாந்தி சாந்தி சாந்தி ஹரி ஓம் ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நம ஸ்ரீ குருபியோ நம ஹரி ஓம் ஹரி ஓம் இதுதான் பதில் பல விஷயத்துக்கு பலாயிரம் கேள்விக்கு இன்றைக்கி சொன்னதான் கோயிலில் ஆடு கட்டுறது சரியா அப்படின்னு எனக்குள்ளே புரிய இருந்துச்சு அவன் அந்த எக்ஸாம் எழுதிட்டு இருக்கா அவன் அதை பாஸ் பண்ணிட்டான் இந்த மாதிரி சாமிக்கு சாராயம் வச்சு படிக்கிறானே சரியா அவன் அந்த எக்ஸாம் எழுதிட்டு இருக்கா அவன் அதை பாஸ் பண்ணிட்டான் பல்லாயிரம் கேள்விக்கு இந்த மாதிரி இது தெரியாம தான் பல பேர் எல்லா இடத்துலையும் இது சரியா அது சரியா மூணாம் கிளாஸ் சரியா நாலாம் கிளாஸ் சரியா தான் என்ன பண்ணுறது ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் ரைட்டா ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் ரைட்டா என்ன கேள்வி என்ன பதில் அவனுடைய அவனுக்கு அது சரி அவ்வளோ நாலாம் வகுப்பு பையனுக்கு நாலாம் வகுப்பு பாடம் சரி அஞ்சாம் வகுப்பு பையனுக்கு அஞ்சாம் வகுப்பு பாடம் சரி ஆனால் ஐந்தாம் வகுப்பு பாடம் எந்த விதத்திலும் நாலாம் விதத்து பாடத்துக்கு கான்ட்ரவர் ஆகக்கூடாது நாலாம் வகுப்பில் வந்து நாலு மூணும் ஆறுன்னு சொல்லி கொடுத்து அஞ்சாம் வகுப்பில் வந்து நாலு மூணும் ஏழுன்னு சொல்லி கொடுத்துருந்தா தப்பு சார் இங்கே என்ன நாலு மூணு ஏழுன்னு சொல்லி கொடுத்தீங்க அங்கே போன வருஷம் ஒரு நாலு மூணு ஆறுன்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா அது தப்பு ஆனால் நிலைகள் உன்னோட ஒண்ணு இடிக்காம போயிட்டு இருந்தா அது தப்பு கிடையாது சரிடா